لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد இந்த சிறப்புமிகு விழாவின் மேன்மை தங்கிய தலைவர் அவர்களே இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் கடலூர் மாவட்ட உலமா பெருந்தகைகளே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே நண்பர்களே சோதர்களே இந்த உலகத்திலே நாம் ஒரு தடவை தான் பிறக்கிறோம் ஒரு தடவை தான் இறக்கிறோம் ஒரு தடவை தான் இருக்கிறோம் இந்த ஒரு தடவை இருக்கிற இந்த வாழ்க்கையை பரிபூர்ணமானதாக சம்பூர்ணமானதாக மனிதனாக பிறந்தவன் மனிதத்தை நிலைநிறுத்தி புனிதத்தை பெறுகிறவனாக ஆக வேண்டும் இதுதான் அல்லாஹினுடைய நாட்டம் அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்திருக்கிறான் பிறந்தவர்களெல்லாம் இறந்து தீர வேண்டும் என்பது நியதி எத்தனையோ சாதனைகள் உலகத்திலே சாதனைகளுக்கு அளவில்லை இரண்டாயிரத்துக்கு பிறகு இருபத்தி ஓராவது இருபத்தி இரண்டாவது இருபத்தி மூணாவது நூற்றாண்டுகளிலே உலகத்திலே சாதனைகள் பெருகிக் கொண்டே போகும் நீங்கள் இந்த கடைசி பத்து வருஷத்தை எடுத்து பார்த்தால் மனிதனுக்கு அல்லாஹத்தால் எத்தனையோ விஷயங்களை விளங்க செய்திருக்கிறான் எத்தனையோ விஷயங்களை புரிய செய்திருக்கிறான் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகும் கம்ப்யூட்டர் காலம் என்று சொல்லுகிறார்களே சாட்டிலைட் காலம் என்று சொல்லுகிறார்களே கணினி காலம் என்று சொல்லுகிறார்களே இதற்கெல்லாம் அப்பாலே பெருகிக்கொண்டே போகும் அல்லாஹாலா கடைசி காலத்திலே அப்படி மூளை மூளையில் இருப்பவைகளை வெளியே கொண்டு வருகிறார் ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலேயே அதிசயமானது எது எத்தனையோ இருக்கிறது அணுகுண்டில் இருந்து ராக்கெட் வரை எத்தனையோ இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் செய்யக்கூடிய மூளை இருக்கிறதே இதைவிட அதிசயமானது உலகத்திலே எதுவும் இல்லை மனிதனுடைய மூளைதானே இதையெல்லாம் செய்கிறது இந்த மூளையை பற்றி மட்டும் இந்த மூளை சிந்திக்க முடியாது இந்த மூளையை பற்றி நமக்கெல்லாம் மூளை இருக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் சொல்லுவேன் எப்பவுமே நம்ம பையன்கிட்ட மூளை காய்ச்சல் வந்திருந்தா மூளை இருக்குதுங்கிறது ஊர்ஜிதம் அதனால சோதர்களை இந்த மூளையை பற்றி மனிதன் சிந்திக்க முடியாது மூளை அவ்வளவு அற்புதமானது கியாமத்து வரை சவால் விட்டு சொல்லலாம் இந்த மூளையை பற்றி மனிதன் சிந்திக்க முடியாது இந்த மூளையை மாற்றவும் முடியாது யாராவது ஒருவர் ஒருத்தருக்கு இருக்கிற மூளை இன்னொருத்தருக்கு வச்சிட முடியுமா நிச்சயமாக வைக்க முடியாது சவால் விட்டு சொல்ல ஹார்ட் மாத்தலாம் கிட்னி மாத்தலாம் இன்னும் என்ன வேண்டாலும் மாத்தலாம் மாத்துறாங்க உலகத்தில் மாத்துறாங்க ஆனால் ஒரு மூளை எடுத்து இன்னொரு மூளைக்கு வச்சிட முடியாது தேவத்துறை எனக்காது இந்த மூளையினுடைய இயக்கம் காற்றுடைய இயக்கத்தை விட மூளையினுடைய இயக்கம் தான் முக்கியம் மூளை செத்தால் தான் மனிதன் செத்ததாக அர்த்தம் இதயம் நின்றுவிட்டால் கூட மனிதன் செத்ததாக அர்த்தமில்லை மூளை சாகிறது பிரெயின் டெத் மூளையினுடைய சாவு ஆனா நமக்கு அது புரியாது இதயம் நின்றிருப்பது நிற்பது புரியும் மூளை சாவது புரியாது ஆனால் ஒருவனுக்கு இதயம் நின்று விட்டது மூளை சாகவில்லை என்று சொன்னால் அப்படி இதயம் நிற்கவே முடியாது மூளை சாகாமல் இருக்க முடியாது சாகாத ஒரு மூளை கிடைத்தால் செத்துப்போன ஒரு மனிதனுக்கு அந்த மூளையை தூக்கி அல்லது உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த மூளையை தூக்கி வைத்தால் அவர் மதரசாவுக்கே போனதில்லை ஸ்கூலுக்கே போனதில்லை இவர் பிஏ படித்தவர் மௌல்வி இவர் மூளை தூக்கி அவர் வச்சுட்டா அவர் நாளைக்கு பயான் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் கதி யோசிச்சு பாருங்க அல்லது ஒரு மனிதனுக்கு மாட்டு மூளை தூக்கி வச்சு மாட்டுக்கு மனித மூளை தூக்கி வச்சுட்டான் மறு பயன் பண்ணுமே சவால் விட்டு சொல்லுகிறோம் அண்ணா ஒருவன் இருக்கிறான் அவன் மூளை கொடுத்திருக்கிறான் அந்த மூளையை மாற்றுகிற மூளை இந்த உலகத்திலே பிறக்காது ஆனால் அந்த மூளை உபயோகித்து என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மனிதர்களாக பிறந்திருக்கிற நாம் மனிதம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவை உலகம் புரியாமல் இருக்கிற ஒரே விஷயம் இதுதான் மற்ற எல்லாவற்றையும் புரிகிறார்கள் தங்களுடைய நடை உடை பாவனை இனிவி கேளிக்கைகள் விளையாட்டுகள் உலகத்திலே என்ன நடக்கவில்லை சகோதரர்களே விபச்சாரத்தினுடைய எத்தனை வகை இருக்கிறதோ அத்தனையும் உலகத்துக்கு வந்துவிட்டது இன்னும் வெறும் ஆண் பெண் விபச்சாரம் அல்ல வேறு எத்தனையோ வகையான சொல்ல கூசுகிற உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது மனித உரிமைகள் என்ற பெயராலே மனிதர்களுடைய மனிதர்களுடைய கடமை மறக்கப்பட்டு மனிதம் மறக்கப்பட்டு இன்றைய அமெரிக்காவும் இன்றைய பிரான்சும் உலகத்தில் இருக்கிற இன்றைய நாடுகள் எல்லாம் தாங்கள் முன்னேறிவிட்டதாக கருதி கொண்டு நிர்வாணிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் மனிதத்தை மறந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லவில்லை அதாவது நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்பதல்ல வியாபாரம் தான் செய்வீர்களே ஆனால் வியாபாரம் செய்தால் நேர்மையாக செய்யுங்கள் அதே போல சாப்பிடுவீர்கள் எப்பொழுது மனிதனாக பிறந்து விட்டீர்களோ மனிதனுக்கு உணவையும் எல்லாம் படைத்திருக்கிறான் இந்த எந்த புறம் பசியும் எல்லாம் படைத்திருக்கிறான் பசி இருக்கிறது உணவு இருக்கிறது ஆகினால் சாப்பிடுவீர்கள் ஆனால் வலாத்து சிரிப்பு முழு இலக்கணம் அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டான் உணவு எப்படி இருக்க வேண்டும் அதுல முதல்ல ஹராம் கலக்க கூடாது பிறகு அளவுக்கு மிஞ்சி போகக்கூடாது இது வந்து டயட் கண்ட்ரோல் இன்னைக்கு டாக்டர் போனா எல்லா டாக்டர் டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க நான் டயட்ல இருக்கிறேன் ஜனங்க பேசிக்கிறாங்க நான் டயட்ல இருக்கிறேன் டயட்ல இருக்கிறேன் அடே முகமது சல்லா அலி சொல்லம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிவிட்டார்கள் சொல்பா சில பிடி உணவு சாப்பிடு எந்த அளவுக்கு நீ நேராக நிமிர்ந்து இருக்க முடியுமோ அந்த அளவு உணவு போதும் இல்லை அந்த அளவு உணவை கொண்டு உணவை கொண்டு உன்னால் திருப்திப்பட்டுக் கொள்ள முடியாது உன்னுடைய வயிறு நிரம்புகிறது ஆனால் உன்னுடைய மனம் நிறைவதில்லை என்றிருக்குமானால் என்றிருக்குமானால் உணவுக்கு இறப்பையிலே மூன்றில் ஒரு பாகம் உணவு மூன்றில் ஒரு பாகம் தண்ணீர் மூன்றில் ஒரு பாகம் காலியாகவே மூச்சு விடுவதற்காக மூச்சு கூட விட முடியாமல் தின்று கொண்டிருக்கிறாயே இதுதான் உன் வியாதிக்கு மூல காரணம் என்பதை மூலங்களை எல்லாம் படைத்த அல்ல அன்றைக்கு சொல்லிவிட்டான் நபியின் மூலமாக ஆனால் ஒருத்தர் விருந்து வீட்டுல சாப்பிட்டு வெளியே நடக்க முடியாம நடந்து வந்தாராம் வீட்டுக்கு போய் சேர முடியல பக்கத்துல வந்தவர் சொன்னார் இப்படி எப்படி போய் சேருவீங்க இங்க விழுந்துருவீங்க போல இருக்கு இங்க விழுந்துருவீங்க போல இருக்குது அதனால தமிழ்ல சொல்றது சாப்பிடுறது வாயில தொண்டை வழியாக போகுது ஆனா தமிழ்ல சொல்றது என்னன்னு சொன்னா மூக்கு பிடிச்சு சாப்பிட்டேன் மூண்டா சோறு விடுங்க சோற்றால் அடித்த பிண்டங்கள் மூணா விழுந்து சோறு என்ன இங்க எல்லாம் நிறைஞ்சு போய் இங்க வரைக்கும் வந்திருக்கு அதான் மூக்கு பிடிக்க சாப்பிடுறதுன்னு சொல்றோம் வாய் பிடிக்க சாப்பிட்ட பரவாயில்லை இறப்பு பிடிக்க சாப்பிட்ட பரவாயில்லை சொன்னார் இப்படியே எப்படி நடந்து போவீங்க வாயில விரல விட்டு வாந்தி எடுத்துருங்க கொஞ்சத்தை அப்பதான் நீங்க போய் சேர முடியும் அவர் சொன்னாரு பொருள் நல்ல சாப்பாடா சாப்பிட்டு வந்திருக்கிறேன் என் வாயில விரல் விட இடம் இருந்தா இன்னொரு குடி சாப்பிட்டு இருப்பேன் சோதனை விளையாட்டு இல்ல கலக்குதுல பதில பாருங்களேன் சாதுல கல்யாண வீடுகள்ல நாங்க பாக்குறோம் நம்ம பக்கத்துல இந்த ஊருக்காரங்களா அப்படி சாப்பிட மாட்டீங்க ரொம்ப நாகரீகமானவர்கள் சாதாரண கிராமங்கள்ல பாத்துருக்கிறோம் இலையில சாப்பாட்டை போட்டு இலையை விரிச்சு அதுல சாப்பாடு வச்சு நடு ஒரு குழி வச்சு இந்த கொத்தனாறு சிமெண்ட் கலப்பாரு பாருங்க அதுவும் தமிழ்ல சொல்றதுதான் அப்புறம் வாயில வைக்கிறான் இல்ல வாயில வச்சு அப்பறான் சோதர்களே பயனாபைத்த பசுலு சொல்லித்தாம் வசூலு சொல்லி ஷராப் வசூலு சொல்லி நபர் முகமது சல்லா அலிஸ்லாம் அன்றைக்கு சொல்லிவிட்டார்கள் இதையெல்லாம் சேர்த்து டயட் எப்படி இருக்க வேண்டும் உணவு எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு இருக்க வேண்டும் முதல்ல ஹலாலா இருக்கணும் ஹராமா இருந்தால் இவன் அதை சாப்பிட்டு விட்டு இவன் செய்கிற வேலையெல்லாம் ஷைத்தான் செய்கிற வேலையாகத்தான் இருக்குமே தவிர மனிதன் மனிதத்தோடு செய்கிற வேலையாக இருக்காது வலா துஸ்லிபு என்ற குரானுடைய வார்த்தை இருக்கிறது அல்லாஹுடைய கலாம் அழுத்தமானது ஆழமானது கையாமத்து வரை மனிதர்களுக்கு அதிலிருந்து அர்த்தம் புரிந்து கொண்டே இருக்கும் ஆனால் சகோதரர்களே அதை புரிய நாம் முயற்சி செய்யவும் இல்லை உலகத்திலே எப்படியெல்லாம் ருசியாக சாப்பிட வேண்டுமோ ருசியாக சாப்பிடுவது இருக்கிறது வேண்டாம் என்பது சொல்லவில்லை ஆனால் அதற்கு அளவு இருக்க வேண்டும் அளவுக்கு முன்னாலே அது ஹலாலாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய சொத்தை இவன் சாப்பிட்டால் நிச்சயமாக அவதிப்படுவான் அடுத்தவர்கள் சொத்து சாப்பிட்டு உலகத்திலே சுகமாக இருந்த ஒரு மனிதன் இன்று வரை உலக சரித்திரத்தினுடைய பக்கங்களே எழுதப்பட்டது கிடையாது இனி கியாமத்து வரை அடுத்தவர்களுடைய சொத்தை சாப்பிட்டு சொந்த அண்ணன் தம்பி சொத்து சொந்த அண்ணன் தம்பி தகப்பனா இருந்த வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி நடந்துச்சு தகப்பனார் போன உடனே சொத்துக்கு போட்டுக்கிற சண்டை பாருங்க ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு முளம் இருக்கும் அல்லது ஒரு ஜான் இருக்கும் அல்லது ஒரு மீட்டர் இருக்கும் இது எனக்கு சேர்ந்ததா உனக்கு சேர்ந்ததா கோர்ட்ல கேஸ் நடக்கும் என்னப்பா அண்ணன் தம்பி அடிச்சுக்கிற சொல்லுவான் அண்ணன் தம்பினாலும் வாய் வேற வகுர் வேற இல்லன்னா சிங்கப்பூர்ல மாதிரி ஒட்டி பிறக்க சொல்றீங்களா சிங்கப்பூர்ல ஆபரேஷன் பண்ணாங்களே வாய் மாதிரி ஒட்டியா பிறக்கணும் வாய் வேற ஒருவர் தான் ஆனால் அடுத்தவர்களுக்கு விட்டுக் கொடுக்காவிட்டால் பரவாயில்லை அண்ணனுக்கு கூட விட்டுக் கொடுக்கவில்லை என்ன தம்பி தம்பிக்கு கூட விட்டுக் கொடுக்கவில்லை நீ என்ன அண்ணன் இன்னைக்கு பாருங்க உலகத்துல கேசே அண்ணன் தம்பிக்கு தான் இருக்கும் கிட்ட கிட்ட முட்டை பகை எவ்வளவு நெருக்கமோ அவ்வளவு பகை மத்தவங்க வீட்டுக்கெல்லாம் பகை வராது சோழர்களே அடுத்த வீட்டுக்காரர்களோடு உறவாக நீ நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ மூமினே இல்லை உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் நீ செய்கிற அநீதிகளை பற்றி அச்சமற்றவராக ஆகுகிற வரை நீ மூமில் என்று சொன்னார்கள் நீ ஐந்து நேரம் தொழுகலாம் நோன்பு வைக்கலாம் எத்தனையோ நல்ல காரியம் செய்யலாம் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரோடு உறவாக நடக்கவில்லை நேசமாக நடக்கவில்லை மனித தன்மையோடு நடக்கவில்லை மனித நேயத்தோடு நடக்கவில்லை அவருக்கு அநீதி செய்கிறாய் அவரோடு சண்டை போடுகிறாய் என்றால் நீ மூமினே இல்லை ஆகதுக்கும் உங்களை ஒருவர் ஈமானுடையவராக ஆக முடியாது அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் இவருடைய அநீதிகளை பற்றி அச்சமற்றவராக ஆக வேண்டும் அப்பொழுதுதான் அவர் மூமினாக ஆகிறார் எனவேதான் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள் சூருல்லாய் சல்லல்லா அலி இதா இதா அந்த உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை நல்லவன் என்று சொன்னால் நீ அல்லாஹ் இடத்திலே நல்லவன் நல்ல வீட்டு நல்லவர் என்று யார் சொல்லணும் முதல்ல சோதர்களே இந்த மேடையில் உட்கார்ந்து பேசும்போது என்னை பார்த்து நீங்க நல்லவன் சொன்ன பத்தாது என் பக்கத்து வீட்டுக்காரத்தை வந்து கேட்கணும் கேரளூர்ல வந்து உங்க பக்கத்து வீட்டாச்சரித்து எப்படின்னு அவர் என் செவரு மேல சோறு கட்டிக்கிட்டாருன்னு சொன்னா அல்லாஹு தாலாவிட திருவிழான படித்தான் நான் சொல்லவில்லை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் உன்னை கெட்ட கெட்டவன் என்று சொன்னால் கியாமத்துடைய நாளிலும் நீ கெட்டவன் தான் நரகத்திற்கு போக வேண்டியது வரும் சிந்தியுங்கள் சோதர்களே இந்த தன்மை இருக்குமானால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும் பக்கத்து வீடு என்று சொன்னால் அதுவும் பக்கத்து ஐந்து பக்கத்து வீடு அது பக்கத்து நாடு அவர்களும் சண்டை போடக்கூடாது நாமும் சண்டை போடக்கூடாது இருவரும் உறவாக இருக்கணும் பஸ் விட்டா போதுமா பஸ் ரோட்ல போகும் பஸ் என்ன உறவை வளர்த்தும் மனங்களில் உறவை வளருங்கள் நடிக்காதீர்கள் முஷரவே நடிக்காதீர்கள் வாஜ்பேயே நடிக்காதீர்கள் உறவை மனதிலே வளருங்கள் யாருக்கு எதை கொடுத்தால் என்ன நடக்குமோ நியாயம் என்னமோ அதை செய்யுங்கள் அவர் யாராக இருக்கட்டும் அவர் பாகிஸ்தானாக இருக்கட்டும் அவர் முஷரமாக இருக்கட்டும் அங்கே வாழுகிறவர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும் அதற்காக அவர்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை நியாயம் என்ன எப்பொழுதுமே நியாயத்துக்கு மூணாவது நபர் தலையீடு வர வேண்டும் இரண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டா மூணாவது நபர் தலையீடு வேணும் ஆனா நம்ம கொள்கையே அடுத்த நாடு தலையீடு இருக்கக்கூடாது ஏன்னா இந்த சண்டை சீரக்கூடாது மூன்றாம் நபர் தலையீடு இருக்கக்கூடாது இது நம்ம கொள்கை என்ன காரணம் இந்த சண்டை தூங்கி போய் யாராவது வந்தா சோதர்களே இல்லை இல்லாதவரை இது போன்று வீடாகட்டும் நாடாகட்டும் ஊராகட்டும் உலகமாகட்டும் தெருவாகட்டும் நம்முடைய குணத்தை நல்லதாக ஆக்காதவரை நாம் மனிதர்களாக ஆகுவதில்லை மனிதமும் வளருவதில்லை நேயம் வளருவதில்லை இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக நாம் ஆக முடியாது யாரோ ஒரு அரியர் சொன்னது போல பறவை போல நீ பறக்க கற்றுக் கொண்டிருக்கிறாய் மீனைப் போல நீந்த கற்றுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் மனிதனைப் போல மட்டும் நடக்க கற்றுக்கொள்ளவில்லை என்ன வேகத்திலே பறந்து கொண்டிருக்கிறது கான்காடு பறக்கிறது ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்திலே பறக்கட்டும் அதே போல கப்பல்கள் என்ன வேகத்திலே போய்கொண்டிருக்கிறது அதிலும் ராணுவ கப்பல்கள் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உனக்கு மனிதனைப் போல பூமியில நடக்க தெரியவில்லை போகும்போதே இவருடைய பார்வையிலேயே கழுகு பார்வை மனித பார்வை இல்லை கழுகு பார்வை அங்கிருந்தே பார்க்கும் கழுகு பறக்கிறது எல்லாத்தோட உயரத்தில் பறக்கும் உயரமானது அது உயரத்திலே இருக்கிறது உயர்வானது உயரத்திலே இருப்பதெல்லாம் அல்ல ஏனென்றால் அது அவ்வளவு உயரத்திலே பறந்தாலும் கூட அதனுடைய பார்வை ஒரு எலியின் மீது செத்துப்போன எலி எங்கே கிடைக்கும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறது அதே போல மனிதர்களே நீங்கள் உயர்வான உடை அணிந்திருக்கிறீர்கள் உயர்வான கலாச்சாரத்திலே இருப்பதாக சொல்லிக் கொள்கிறீர்கள் உயர்வான நாகரிகத்திலே இருப்பதாக சொல்லுகிறீர்கள் உங்களுடைய வீடு உயர்வாக இருக்கிறது உங்களுடைய பங்களா உயர்வாக இருக்கிறது உங்களுடைய அரண்மனை உயர்வாக இருக்கிறது உங்களுடைய கடிகாரம் உயர்ந்ததாக இருக்கிறது உங்களுடைய வாகனம் உயர்ந்ததாக இருக்கிறது உங்களுடைய செருப்பு கூட உயர்வாக இருக்கிறது ஆனால் உங்களுடைய குணம் மட்டும் உயர்வாக இல்லை குணத்தை பற்றி தெரியாது என்பதில் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு ஒரு பெரியவரை சந்திக்க ஒருவர் வந்தார் அவரும் மிகப்பெரிய அதான் பிரபலமானவர் ஆனால் இந்த பெரியவர் சொல்லிவிட்டார் உன்னை சந்தி உங்களை அவரை சந்திக்க நான் விரும்பவில்லை அனுமதி கேட்டபோது அவரை சந்திக்க நான் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார் ஏனென்றால் அவருடைய குணம் சரியில்லை அகலாக் அரபியில் சொல்லுவது அவருடைய அகலாக் சரியில்லை ஆகினால் நான் அவரை சந்திக்க விரும்பவில்லை அவர் போயிட்டார் போயிட்டு ஒரு மூணு மாசம் கழிச்ச பிறகு வந்தார் வந்து ஒரு கிதாப் கொடுத்து அனுப்பினார் பெரியவர்கிட்ட கொண்டு போய் காமிங்க பெரியவர் அந்த கிதாப் பார்த்தார் ரொம்ப நல்ல கிதாபா இருந்துச்சு சரி யார் கொண்டு வந்தது கேட்டார் இன்னார் கொண்டு வந்தாங்க சரி வர சொல்லுங்க வந்தாரு பார்த்தாரு பேசினார் எல்லாம் பேசிட்டு போகும்போது கேட்டார் நான் யாருன்னு தெரியுதான் தெரியுதேன்னு சொன்னார் இல்ல உங்களுக்கு தெரியலேன்னு நினைக்கிறேன் இல்ல தெரியுதுன்னு சொன்னார் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் மூணு மாதத்துக்கு முன்னாலே நான் வந்தேன் என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க என்னுடைய அகலாக் சரியில்லைன்னு சொல்லி என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல நான் தான் இப்ப வந்திருக்கிறேன்னு சொன்னார் எனக்கு தெரியுமேன்னு சொன்னார் பாருங்க அகலாக் பற்றி தான் இந்த கிதாப் எழுதியிருக்கிறார் ஒரு பெரிய கிதாப் அகலாக் பற்றி எழுதியிருக்கிறார் எனக்கு அகலாக் சரியில்லை என்று சொல்லிவிட்டீர்களே பார்த்தீர்களா எவ்வளவு எழுதியிருக்கிறேன் எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் தெளிவாக எப்படி எழுதியிருக்கிறேன் உலகத்தில் இது போன்ற கிதாப் ஒருவர் எழுத முடியுமா அப்படி எழுதியிருக்கிறேனே இருந்து நீங்கள் அப்படி சொல்லிவிட்டீர்களே என்றவர் சொன்னார் இவர் அமைதியாக சொன்னார் பெரியவர் பதில் அமைதியாக சொன்னார் உங்களுக்கு அகலாக்கை பற்றி தெரியாது என்று சொல்லவில்லை உங்களிடத்தில் அகலாக்கு இல்லை என்று சொன்னேன் அது இன்றைக்கும் அதுதான் அகலாக்கை பற்றி தெரிவது வேறு குணத்தை பற்றி தெரிவது வேறு பண்புகளை பற்றி பத்து மணி நேரம் பேசலாம் ஆனால் பஸ்ல உட்காரும் போது பக்கத்து சீட்டுக்காரனோடு இழுத்துக் கொண்டு உட்கார்ந்தால் பண்புக்கும் உங்களுக்கும் பத்து கிலோமீட்டர் தூரம் சீட்டு மூணா பங்கு போடுங்க சீட்டை மூணா பங்கு போடுங்க மூணு அந்த ரெண்டு பேருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணுமோ அது போக மீதமுள்ள இடத்துல தான் உட்காரணும் சொல்ல போனா மீதமுள்ள இடத்துல கொஞ்சம் கூட விட்டு கொடுத்து உட்காரணும் இல்லைன்னா இப்படி இப்படி உட்கார்ந்துகிட்டாருங்க அவர் வர்றவரை இந்த இந்த நடுவை இங்க வாங்க பஸ்ல மூணாவது சீட்ல இங்க உட்கார்ந்து இருக்கிறார் அங்கிருந்து வர்றவரை இப்படி கையை காமிக்கிறார் எங்க கைய காமிக்கிறது இவருக்கு சீட்டு கடையில் இடமே இல்லை அவர் இருக்கிறார் எண்பத்தஞ்சு கிலோ இந்த போஸ்ட் பாக்ஸில் எப்படி நுழைக்கிறது நுழைஞ்சு கிழஞ்சு வந்து உட்கார்ந்தாலும் அந்த பக்கம் அவரு நகரமாட்டார் இந்த பக்கம் இவரு நகரமாட்டார் ஆனா அவருக்கு தெரியும் உட்கார்ந்த பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ரெண்டு இடி இடிச்சா நகருவான் அவனும் ஒன்னும் விவரம் இல்லாத ஆளா இருக்க மாட்டான் ஒரு பார்வை பார்க்கறது அந்த நேரத்தில் பார்க்கணும் எனக்கு அது ஒரு ரசிக்கிறமான விஷயம் நம்மளும் அதான் செய்யறோம் சில சமயங்கள்ல ஆனால் ஒரு ரசிக்கிறமான விஷயம் ஏன் கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்தா என்ன இது வரைக்கும் அப்படி ஒரு நகர்ந்து உட்கார்ந்து இடம் கொடுத்தது ஏதோ கிராமவாசியா இருந்தா அப்பராணியா இருந்தா செஞ்சிருப்பான் இல்லைன்னு சொன்னா உள்ள போடுதான் சொல்லுவோம் அதிலும் சகோதரர்களே நடுவே உட்கார வைத்தால் சரி உங்களுக்கு ஏதோ முதலே உட்கார்ந்த காரணத்தினால இந்த இடத்தின் மீது நீங்கள் உரிமை கொண்டாடலாம் என்றாலும் கூட நடுப்பகுதியிலே மூன்றில் ஒரு பங்கு இடம் கொடுத்தீர்களா கேமத்திலே எல்லாம் கேட்பான் ஏதோ பெரிய அதாவது ஹராமான காரியத்தை செய்தால்தான் யாருடைய சொத்தையாவது அபகரித்தால் தான் அல்லா கேட்பான் என்பதில்லை ஹதீசிலே வந்திருக்கிறது உங்க ஒரு ஒரு சகோதரனுக்கு பின்னால் உட்கார்ந்து அவருடைய பின் சட்டையை நீங்கள் தொட்டு பார்த்தீர்களானால் அதை பற்றியும் அல்லா கேட்பான் எதற்காக தொட்டாய் சட்டை அவருடையது நீ எதற்காக தொட்டாய் அல்ல கேட்பான் இல்லையா எனவே சகோதரர்களே நம்முடைய அகலாக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும் வெறும் அறிவை வளர்த்தால் மட்டும் போதாது நம்முடைய அகலாக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அகலாக் வளர்ப்பதற்கு என்ன தேவைப்படுகிறது எனக்கு மறுமையை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும் மறுமையை பற்றிய நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆகலத்திலே எனக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கத்திலே எனக்கு என்ன கிடைக்கும் இந்த உலகத்திலே சிறிய சிறிய நஷ்டங்களோ விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகளோ வந்துவிட்டால் அதை பற்றி பரவாயில்லை அதுவெல்லாம் இழந்தாலும் பரவாயில்லை எனக்கு ஆகலத்திலே எல்லாம் கொடுப்பார் நம்பிக்கை இல்லாதவரை இந்த உலகத்திலே யாருக்கும் அகலாக்கு வரும் என்று எதிர்பார்க்க முடியாது நல்ல குணம் வர வேண்டுமானால் அல்லாஹின் மீது நம்பிக்கை வேண்டும் ஆகிரத்தின் மீது நம்பிக்கை வேண்டும் மறுமையின் மீது நம்பிக்கை வேண்டும் சொர்க்க நரகத்தின் மீது நம்பிக்கை வேண்டும் கேள்வி கணக்கின் மீது நம்பிக்கை வேண்டும் சிராத்துல் முஸ்தகின் மீது நம்பிக்கை வேண்டும் மஷர் மைதானத்தின் மீது நம்பிக்கை வேண்டும் இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் உலகத்திலே நேர்மையாக நடப்பார் என்று எதிர்பார்ப்பது அறிவினம் அறிவு எனவேதான் நாம் சொல்லுகிறோம் இறை நம்பிக்கை முதலில் வளருங்கள் எனவேதான் குரானிலே அல்லாஹு தாலா முதலில் முத்தக்கை என்று சொன்னதற்கு பிறகு முதல் முதலில் சொன்னது அல்லது முதல் நிபந்தனை மறைந்த விஷயங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும் மறைந்த விஷயத்திலே முதலாவது கபரு கொண்டு கபரிலே வைத்து விட்டு வந்து விடுகிறார்கள் மக்களோட வேலை அதோட முடிஞ்சு கபரில் வைக்கிற வரைக்கும் தான் மக்களுடைய வேலை அது வரைக்கும் பார்த்து புடி நான் ஆடாவ புடி அசையாவ புடி சந்தூக்கு தூக்கும் போது சும்மா இருக்கும் போது உதச்சிருப்பான் பக்கத்துல உட்கார்ந்து கூட நெருக்கி இருப்பா எல்லாம் பண்ணிருப்பாரு இப்ப மையத்தை தூக்கும் ஆட்டாதே குடுக்காதே அடே இப்ப போட்டாலும் ஒண்ணும் இல்ல போராட்டம் ஒண்ணும் இல்ல இது மையத்து ஒண்ணும் சொல்லாது குளிப்பாட்டும் போது பக்குவமா யாரும் பார்க்காதீங்க தள்ளி நில்லுங்க சோப் அப்படி தேய்ங்க இப்படி தேய்ங்க அந்த சீயக்கா போட்டு அது போட்டு இது போட்டு ஒரு ஜனாதாவுக்கு போயிருந்தேன் கடைசியில இப்படியே ஒருத்தர் வந்தாரு பக்கத்துல கையை மூடிக்கிட்டே வந்தாரு வந்துட்டு கேட்டாரு அஜரத் இது அப்படியே ஊத்திடுறாமான்னு என்னடா கேட்கிறான்னு பார்த்தா ஒரு அத்தர் பாட்டில் மையத்துக்குண்டே அஞ்சு ரூபாய்க்கு ஒரு அத்தர் பாட்டில் இருக்குது மையத்துக்குண்டே அஞ்சு ரூபாய்க்கு ஒரு அது அவர் என்ன கேட்கிறாரு முழுசா பூராசி ஊத்திடலாமான்னு கேட்கிறாரு வச்சுக்க பாதி உனக்கு பிரயோஜனப்படும் கொடுமையிலும் கொடுமை ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் எந்த பேச்சும் இல்லை ஆனால் மௌத்தான பிறகு அந்த கவன் போட்டு அடக்கிவிட்டு வந்து விடுகிறார்களே இரவு சில நேரத்தில் அடக்கிறார்கள் மகளிருக்கு பிறகு அடக்கம் என்று சொல்லுகிறார்கள் இஷாவுக்கு பிறகு அடக்கம் என்று சொல்லுகிறார்கள் விளக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க இது மாதிரி நல்ல சோடியம் லைட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க யாருக்கு இதெல்லாம் மேல நிற்கிறார்கள் உள்ள இருக்கிறார்கள் இல்லை எல்லாம் மையத்தை அடங்கிட்டு வரும்போது லைட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறாங்க முதல் முதல் இரவாச்சு அவருக்கு அவருக்கு முதல் இரவு தானே கொஞ்சமாவது ஒரு லைட் வச்சுட்டு வரலாமே இல்லை சோதரர்களே மையத்து பகலாக இருந்தாலும் அந்த கபருதான் தான் இரவாக இருந்தாலும் அந்த கபருதான் தான் ஒரு தடவை ரசூலுல்லாய் சல்லல்லாசன் போய் கொண்டிருந்தார்கள் அவர்கள் சென்று கொண்டிருந்த வாகனம் சென்று கொண்டிருந்த வாகனம் போக மறுத்தது அங்கேயே நின்று கொண்டது ரசூலுல்லாய் சல்லல்லாசன் பார்த்தார்கள் அங்கே இரண்டு கபர் இருந்தது அந்த இரண்டு கபரை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய என்னுடைய வாகனம் போக மறுப்பதற்கு காரணம் என்றால் இந்த கபரில் இருப்பவர்கள் யு அஸ்தபானி இன்னஹுமா யு அஸ்தபானி இந்த கபரில் இருக்கிறவர்கள் அதாவது செய்யப்படுகிறார்கள் சொன்னார் உலகத்தில் யாராவது கண்டுபிடிக்க முடியுமா எந்த விஞ்ஞானியாவது கண்டுபிடிக்க முடியுமா எந்த விஞ்ஞானியாவது கண்டுபிடிக்க முடியுமா எவ்வளவு பெரிய அறிவு தத்துவார்த்தம் பேசுகிறவர்கள் கண்டுபிடிக்க முடியுமா கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று சொல்ல முடியுமா அதை சொன்னார்கள் என்றால் நம்முடைய முகமது சல்லா அல்லாஹால அறிவித்துக் கொடுத்தான் சொன்னார் அது மட்டும் சொல்லவில்லை இன்னஹுமா யுவாக்தபானி வமா யுவாக்தபானி பி கபீரின் அவர்கள் பெரிய பாவத்தின் காரணமாக அதாவது செய்யப்படவில்லை சாதாரண பாவத்தின் காரணமாக அதாவது செய்யப்படுகிறார்கள் என்ன பாவம் ஒருவர் தான் பீசார் செய்த பிறகு காணலா எஸ் தஞ்சி மினல் பவுல் பீசார் செய்த பிறகு சரியாக சுத்தம் செய்யாமல் இருந்தால் அதற்காக அதாவது செய்யப்படுகிறார் சோதரை கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும் ஏனென்றால் பீசாவின் காரணமாக வியாதிகள் பரவுகிறது அதில் கிருமிகள் இருக்கிறது சுத்தம் இல்லாமல் போய்விடுகிறது அசுத்தமாகி விடுகிறது இவர் அவசரமா வர்றாருங்க காலையில் எட்டு மணிக்கு கடையில வந்து உட்கார்ந்தது லோகர் தொலகத்தான் பள்ளியாசலுக்கு வர்றார் அது வரைக்கும் என்ன தடக்கினாருங்க ஆத்திரமல்ல அடக்கிறது அடக்கனது ஆத்திரமல்ல ஆமா இந்த ஒரு மணி ஒரு மணி வரைக்கும் அடக்கிட்டு வந்தாரு பாருங்க நேர பிசாப் கானாக்கு தான் போறாரு வர்றவங்க நேர பிசாப் கானாக்கு போவாங்க பிசாப் கானா வெளியூர்காரங்களுக்கு முசாபிர்களுக்கு வேற வரி இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு தான் பள்ளிவாசல் பிசாப் கானா மத்தவங்க எல்லாம் தங்க தங்க வீட்டுல தங்க கடையில எல்லா சாமா வைக்க இடம் வச்சிருக்கிறீங்க இந்த கொஞ்சம் மூத்திரத்துக்கு இடம் இல்லையா இது பள்ளிவாசல் தானா பள்ளிவாசல் பொது சொத்து அல்ல ஒண்ணுக்கு நாலு கேள்வி கேட்பாங்க அதனால பேசாமோ ஒது செய்யறதோ நியாயம் என்னன்னு சொன்னா தங்க தங்க வீட்டுல தான் செய்யணும் பள்ளிவாசல்ல வச்சிருக்கிறது யாருக்கு என்று சொன்னால் வெளியூர்காரர்கள் முசாபர்கள் இங்க வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வேற இடம் இல்லை வீடு இல்லை ஆகையினால் அவர்களுக்கு மிசாபானா தேவதா ஒது செய்யறதுக்கு தண்ணி தேவைதா இல்ல வீட்டுல இருந்து வந்தாரு அவர் பள்ளிக்கு அப்பதான் வர்றாரு வரும்போது அவசரம் ஒது முடிஞ்சு போச்சு அவர் அறியாமல் ஒது முடிஞ்சு போச்சு அவருக்கு அவசி தேவைதான் இல்ல வந்த இடத்துல அவர் ஏதோ வியாதிக்காரராக இருக்கிறார் அவர் சக்கரை பேஷண்ட் அவசரமா வந்துருச்சு அது மாதிரி தேவைதான் எங்க சில பேருக்கு அவசரமா வந்துருது இல்ல பல தடவை நீங்க கேட்டிருப்பீங்க இதுல பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா ஒண்ணு கூடவே இருக்கிறவங்க கேட்டிருப்பாங்க அன்னைக்கு அதான் சொன்னாரு இன்னைக்கு அதான் சொல்றாரு இவரு கூட இருக்கிற விமர்சனம் பண்ணுவாரு எனக்கு என்ன புதுசு புதுசா தினம் வகையா வரும் அந்த குரானத்தான் சொல்லுவேன் அந்த அதிசயத்தான் சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் வார்த்தை வேணா மாத்தி சொல்லலாம் புது புதா விஷயம் எங்க இருந்து வரும் அதே கூட மாதிரி ஹதீஸ் தான் ஒண்ணு அவங்க ரெண்டாவது இந்த கேசட் கேட்டவங்க இந்த கேசட் எங்கேயாவது கேட்டு அந்த கேசட்ல அதான் சொல்லி இருந்தாரு இன்னைக்கு ஒரு தடவை கேசட்ல சொன்னா அப்புறம் சொல்றதே ஹராமா போச்சா எங்க எந்த நேரத்தில் ஜனங்களுடைய மனசுல எது பதியுமோ அது சொல்லணும் அவ்வளவுதான் அதே போல எப்ப ஜனங்க முடிக்கணும் எதிர்பார்க்கிறாங்களோ அப்ப முடிக்கணும் தலைவர் ரொம்ப நேரமா எதிர்பார்க்கிறாரு ஆனா கூட பஸ்ல ஒருத்தர் ஏறிட்டார் வயசானவர் சக்கரை பேஷண்ட் வேற அந்த பஸ் அந்த அந்த பஸ் நான் ஸ்டாப் அதனால point to point point to point இப்ப மவுத் ஆகிறவங்களும் அப்படி மவுத் ஆகிறாங்க ஹயாத் டு மவுத் இடையில ஹார்ட் அட்டாக் கூட கிடையாது உட்கார்ந்து இருந்தாருங்க அப்படியே பொசுக்குன்னு போயிட்டாருங்க பொசுக்குன்னு போறதுன்னா என்ன என்ன ரொம்ப நாளா கேட்டேன் யாரும் சொல்லல அப்புறம் நானே சொன்னேன் இதாத்தான் இருக்கும் மெழுகுவத்தி எரியுது நல்லா எரிஞ்சுக்கிட்டு பெருசா பத்து ரூபா மெழுகுவத்தி நல்லா பெருசா எரியுது போய் பூல் ஊதுறோம் புஷ்குன்னு போயிருக்கு அதான் புஷ்குன்னு போறோம் அவ்வளவு பெருசா எரிஞ்சிச்சு பூல் ஊதுற என்னாச்சு போயிருச்சு அதே மாதிரி எல்லாம் அத்தால போன்னு சொல்றான் போயிருது ஹார்ட் அட்டாக் கூட வரல நெஞ்சு வலிக்குதுன்னு கூட சொல்லல பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படி ஒரு பஸ்ல ஏறினாரு இவர் பெரிய ஒரு வயசானவருக்கு பிசாப் வந்துருச்சு அடக்க முடியல சக்கரை பேஷண்ட் வந்த உடனே போய் ஆகணும் கண்டக்டர் சொன்னா சார் கொஞ்சம் நிறுத்துங்க நிறுத்து சொல்லுங்க என்றார் என்னையா பெரியவர் இது பஸ் நிக்காதுன்னு தெரியாதா இது நிக்காது பாயிண்ட் பாயிண்ட் இல்லங்க எனக்கு அவசரமா ஒண்ணுக்கு வருது இதெல்லாம் நிக்காது போய் உட்காரியா பெரியவரேன்னு சொல்லிட்டாரு அவர் பார்த்தாரு என்ன அவசரமா வருது சார் கொஞ்சம் நிக்க சொல்லுங்க வேண்ட போய் டிரைவர் சொல்லுங்க அவர் டிரைவர் போனார் டிரைவர் போய் சொன்னா கொஞ்சம் இருத்துங்க ஐயா பெரியவரை பாயிண்ட் பாயிண்ட் எங்க நிக்காது இவர் சொன்னாரு சார் இதுவும் பாயிண்ட் பாயிண்ட் நிக்காது பஸ் கெட்டு போயிடும் அடைக்க அடைக்க வச்சு பள்ளிவாசலுக்கு வந்துதான் பிசாப் செய்யறாருங்க பிசாப் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த காம சொல்லிடுவாங்க பிசாப் போயிருக்கும் போது என்ன சொல்லிடுவாங்க காம சொல்லிடுவாங்க இவருக்கு இஷ்டம் இல்லை ஒரு காத்து எந்திரிச்சு சொல்லுறதுக்கு அதனால என்ன செய்வாரு அவசர அவசரமா ஒரு முக்காலோ அல்லது எழுபத்தஞ்சு எண்பது பெர்சென்ட் தான் பிஷா போயிருக்கும் அதோட சடக்குன்னு எழுந்திரிச்சு வந்துட்டார் இப்ப பிஷாப் அங்க பட்டிருக்கும் துணியில பட்டிருக்கும் துணியில பட்டு ஒரு அளவு ஒரு அளவு ஒரு நாளனா சாதாரணமா அதுக்கு மேல உள்ள அளவு பட்டுட்டால் துணி நஜிஸ் ஆயிருச்சு நீ இனி எத்தனை தொழுக தொழுதாலும் கபூல் ஆகாது துணி எப்படி ஆகும் ஆனால் சகோதரர்களே இன்னைக்கெல்லாம் அதை பத்தி சிந்தனையே இல்லை பிஷாப் போறாங்க எந்திரிச்சு வந்துடுறாங்க என்ன ஆச்சு தெரியாது பீசார் சுத்தமாக என்ன செய்யணும் அது பத்தி சிந்திக்கிறவர்களே இல்லை இதுவெல்லாம் மனித தன்மைகளிலே சேர்ந்தது எருமை ஒண்ணு கிருதிட்டே போகும் அது எருமை இவரும் போனாரு அப்படியே வந்துட்டாருதா அப்படி அப்படி சொல்ல முடியாது இல்லையா மனிதனுக்கு ஒரு சுபாவம் வேண்டாமா மனிதனுக்கு என்னங்க ஆனா மனித சுபாவம் இல்ல அவர் சொன்ன மாதிரி முதல்ல ஒருத்தர் சொன்னார் ரூலர்கள் சொல்லும் போது இப்ப எழுத்தாரா அடிச்சாரா அது பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் சகஜமா இது நமக்குள்ள என்ன அந்யோன்யமா இருந்துட்டு போலாமே பஸ் விட்டு இறங்கி அங்க நின்றுகிட்டே பஸ் பிறப்பிச்சு வச்சுங்க உடனே போட்டு வந்து ஏறிடுவார் பாதிதான போயிருக்கு முக்காவாசி அதே போல நம்முடைய தொழுகையாளர்கள் மசிதுக்கு வந்து அவசரமா ஒண்ணுக்கு இருந்துட்டு அவசரமா உதவி செய்துட்டு போறாங்க பாருங்க சகோதரர்களே அவசரமா ஒண்ணுக்கு இருந்துட்டு அது மேல தண்ணி ஊத்தி கழுவும் போது ஈரம் பட்ட பிறகுதான் ஈரம் பட்ட பிறகுதான் அதிலும் குனிந்து நிமிரும் போதுதான் ஒரு செய்யத்துக்கு உட்கார்ந்து நிமிர்றார் பாருங்க அப்பதான் பாதையில் இருக்கக்கூடிய சிறுநூர் சிறுநீர் துளிகள் வெளியே வரும் சாதாரண பீசா இருக்கிற போது ரவுண்ட் நின்றும் பிறகு குனிஞ்சு நிமிரும் போது அல்லது இருமும் போது அல்லது தும்மும் போது அல்லது நடக்கும் போது பீஷாபுடைய துளிகள் அந்த வழியிலே இருக்கிற துளிகள் பீசா வெளியே வரும் துணியில படம் இவர் கவலையே இல்லை தொழில் கூடணுங்கிற கவலை இருந்தா தானே தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கவலை இருந்தா தானே ரசூலுல்லாய் சொல்லா சொன்னார்கள் பவுல் இவர் பீசார் செய்துவிட்டு சரியாக சுத்தமில்லை எனவே சோதரர்களே இதுவெல்லாம் மனிதத்துடைய மனிதத்துடைய புனிதத்திலே சேர்ந்தது பீஷாப் இருந்த பிறகு சுத்தமாக பீஷாப் போகும் வரை தனக்கு பீஷாப் எப்பொழுது சுத்தமாக போகிறது என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தட்டு தனித்தனிப்பட்ட முறைகள் அதற்கு இருக்கும் அதை கண்டுபிடித்து அப்படி பீஷாப் சுத்தமாக கடைசி சொட்டும் வரை சொட்டு போகும் வரை இருந்து சுத்தமாக்கி விட்டு வர வேண்டும் இதை மனசுள்ள வச்சுக்கொள்ளுங்க இந்த ஹரி சொல்ல வந்து அவர் இருந்து சுத்தமாகாமல் இருந்தால் ஆகையினால் அவருக்கு கபரில் ஆதாரம் செய்யப்படுகிறது அம்மல்லாகரு வக்கான எம்ஷிபின் நமிமத்தி மற்றொருவர் கோல் சொல்லிக் கொண்டிருந்தார் வேற பெரிய பாவம் இல்லை இங்க கேட்டது அங்க போய் சொல்லுவார் அங்க கேட்டது இங்க வந்து சொல்லுவார் அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும் இதுதான் கோல் சொல்றதுன்னு சொல்றது இதன் காரணமாக அவர் ஆதாரம் செய்யப்படுகிறார் சோதர்களே கபரி இருக்கிறது கபரிலே கேள்வி கணக்கு இருக்கிறது நிச்சயமாக கபரோடு முடிந்து போவதில்லை வாழ்க்கை கபரில் இருந்துதான் வாழ்க்கை ஆரம்பமாகிறது அண்ணா சுன் நியாமுன் இதா மாத்து பந்தமகு மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மௌத்தாகும் போதுதான் விழிக்கிறார்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம முழிச்சு இருக்கிறதாக அது மட்டுமல்ல ரொம்ப நம்ம எல்லாம் முழிச்சா ஆளுகேண்டு நம்ம முழிச்சிருக்கிற ஆளுக நம்ம எல்லாம் ரொம்ப முழிச்ச ஆளுக வியாபாரத்தில் விவரமான ஆளுக விவசாயத்தில் விவரமான ஆளுக தொழில் விவரமான ஆளுக போன்ல பேசி காரியத்தை சாதிச்சிருவோம் போன்ல பேசியே சார் போன்ல காய்ச்சிடும் அதுல இந்த செல்ல போன் ஒண்ணு இருக்கு பாருங்க என்ன போனுங்க செல்ல போன் ஒரு லா சேர்த்துங்க அதை வச்சிருக்கிறதே அப்படித்தாங்க இப்போ டாக்டர் சொல்றாங்க தொடையில பேண்ட் பாக்கெட்ல வச்சா தொடையில கேன்சர் வருதான் இந்த மேல் பாக்கெட்ல வச்சா ஹார்ட் அட்டாக் வருதான் போனே கொடுக்கறான் கூடவே சொல்றான் ஹார்ட் அட்டாக் வருது சோழர்களே அதனுடைய எலக்ட்ரிக் வேவ்ஸ் இருக்கிறதே அது நரம்புகளை பாதிக்கிறது அதன் காரணமாக மனிதனுக்கு வருகிறது அதே போல இந்த விளக்குகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே நான் கேட்டேன் ஏதாவது முன்னேற்றங்களின் காரணமாக மனிதர்களுக்கு நன்மை விளைந்திருக்கிறதா என்று பார்த்தால் எதுவெல்லாம் வந்திருக்கிறதோ அதுவெல்லாம் தீவை விளைவிக்கிறது எத்தனையோ மருந்துகள் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்படுகிறது ஆனால் சொல்லுகிறார்கள் அந்த மருந்துகளின் காரணமாகத்தான் வியாதிகள் வருகிறது சொல்லுகிறார்கள் அந்த மருந்துகளின் காரணமாகத்தான் வியாதிகள் வருகிறது மருந்து வியாதியாக ஆகிறது என்ன கண்டுபிடித்தீர்கள் நீங்கள் மருந்து என்றால் வியாதி போக வேண்டும் வேறு வியாதி வரக்கூடாது தலைவலி போய் திருகுவலி வந்துச்சான் மருந்து சாப்பிட்டாரு தலைவலி போயிருச்சு என்ன வழி வந்துச்சு திருகுவலி அதை விட இது பத்து மடங்கு பெருசு அப்படித்தான் இன்றைக்கு வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது அலோபதிக்கிற தாராளம் அதுக்கு பேரே ட்ரக்ஸ் நச்சுத்தன்மை வாய்ந்தது அதே போல இப்ப கொக்கோ கோலா பத்தி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிச்சு ஓரளவுக்கு இந்த மினரல் வாட்டர் கூட அப்படித்தான் மினரல் வாட்டரில் இயற்கையான தண்ணீருடைய தன்மைகள் போய்விடுகிற காரணத்தினாலே அதிலே பச்சையாரியாக்கள் கிடைப்பதில்லை எங்கோ கேட்ட யாபகம் மாட்டு சாணம் இருக்கிறதே அது கூட சில காரியங்களுக்கு நன்மை வகிக்கக்கூடிய தன்மை அதிலே இருக்கிறது சில காலங்களில் அந்த மாட்டு சாணத்தை தங்கள் வீடுகளுக்கு முன்னாலே தெளித்தவர்களும் இருந்தார்கள் அதிலே கூட சில நன்மை கிடைத்தது ஆனால் இந்த காலத்து மாடு போடுற சாணத்தில் அதுவும் இல்லையா ஏன்னா இது திங்கிற புல்லும் கெட்டு போன புல்லாம் கெமிக்கல் கலந்த புல்லு மாடு மட்டும் கிடலே மனுஷன் மட்டும் கிடலே மாடும் கெட்டுச்சு மாடு போடுற சாணமும் கெட்டுச்சு ஆகையினால் சொல்லுகிறோம் ஆகரத்துடைய நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹருடைய நம்பிக்கை இல்லாமல் மறுமையோட நம்பிக்கை இல்லாமல் சொர்க்கத்துடைய நம்பிக்கை இல்லாமல் மனிதன் மனிதனாக வாழ முடியாது மனிதனாக வாழ வேண்டும் சகோதரர்களே ஒரு தடவை பிறக்கிறோம் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்து காட்டிவிட்டு போக வேண்டும் சாப்பிட்டு விட்டு போவதற்காக பிறக்கவில்லை குடித்து விட்டு போவதற்காக பிறக்கவில்லை குளிப்பதற்காக பிறக்கவில்லை சட்டை வேஷ்டிக்காக பிறக்கவில்லை பேண்ட்டுக்கும் சர்ட்டுக்குமாக பிறக்கவில்லை மனை மக்களுக்காக மட்டும் பிறக்கவில்லை மனை மக்கள் என்பது மனிதனுக்கு மட்டும்தானா இருக்கிறது மிருகத்துக்கும் இருக்கிறது மிருகத்துக்கு மட்டும்தானா ராணியில தேனி தேனி பறந்து போனால் உடல் சேர்க்கைக்காக வேண்டி தேனி பறந்து போனால் அதற்கு பின்னாலே ஆயிரம் ஆணிக்கள் போகுமாம் எது முன்னால போய் அதை தொடுதோ அதுதான் அதனுடைய சேர முடியும் அவர் தைக்கல் சேராதான் அப்படி ஒரு ஆணிக்கு ஆயிரம் ஈனி கிடைக்குது இது என்ன பெரிய காரியமா மா ஆடு மாடு எருமை கழுது குதிரை நாய் பூனை சொல்லிட்டுங்களா உலகத்துல எல்லாம் செய்யுது ஒரு நம்ம ஒரு ஒரு குழந்தை பெற்றுட்டு படுற பாடு ஒரு குழந்தை பெற்றுட்டு முன்னால சொன்னாங்க மூணு போதும் கொஞ்சம் தள்ளி போடு தள்ளி படு இதெல்லாம் சொன்னாங்க அப்புறம் ரெண்டே தாங்க இப்ப சொன்னாங்க ஒன்றே பெற்றார் நன்றே செய்தார் ஆணும் பெண்ணும் சமம் அதுல வேற இந்த கோட்பாடு யார் கொண்டு வந்தாங்க தெரியல ஆணும் பெண்ணும் சமம் ஆணும் பெண்ணும் எப்படி சமமாக்க முடியும் ஆணுக்கு பெண்ணு பேர் வச்சுங்க அல்லது பெண்ணுக்கு ஆண்டே பேர் வச்சுங்க ஆண் பெண் என்று ரெண்டு பேர் ஏன் இருக்கு ரெண்டு பேர் இருந்தாலே அது ரெண்டு பேர் ரெண்டு பொருள் ரெண்டு வேற வேற உதாரணமா இந்த மைக் ஒன்னு இருக்கு இந்த மைக் ஒன்னு இருக்கு இதுவும் மைக்கு தான் இதுவும் மைக்கு தான் இது பாக்குறதுக்கு பெருசா இருக்குது இது பாக்குறதுக்கு சின்னதா இருக்குது இது ஆனந்த வச்சுங்க இது பெண்ணு வச்சுங்க ரெண்டு வேற வேற ரெண்டோட வேற வேற வேற இது இது எடுக்கிற சக்தி வேற இது எடுக்கிற சக்தி வேற இது சும்மா ஊண்ட கூட அயனு கட்டும் பாக்குறதுக்கு சின்னதா இருக்கு ஆனா போடுற சத்தம் பெருசா இருக்கும் இது அப்படி இல்ல ரொம்ப அமைதியான சாந்தமானது இதை நம்பலாம் இதை நம்ப முடியாது இதுதான் ஆண் இது பெண் பாக்குறதுக்கு ஆம்பளை தான் பெருசா தெரிவாரு தெரிவாரு கலெக்டர் இருப்பாரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா செருப்பை கழட்டும் போதே கலெக்டர் பதவி கழட்டி விட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும் செருப்பை கழட்டும் போது கலெக்டர் பதவியும் கழட்டி விட்டு வீட்டுக்குள்ள போகணும் நீங்க மில்லியன் மில்லியன் உங்கள்கிட்ட இருக்கலாம் மில்லியன் டாலர் உங்க கையில் இருக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ள போகும்போது ஆணாதிக்கம் ஆணாதிக்கம் சொல்றாங்களே ஏங்க நமக்கெல்லாம் ஆணாதிக்கமா நடந்து கொண்டு இருக்கு எப்படி உங்க வீட்டுல எல்லாம் தெரியல வெளிரங்கத்திலே ஆணாதிக்கம் ஆனால் அந்த ரங்கத்திலே பெண்ணாதிக்கம் வேண்டாம் பாருங்களேன் சில சமயத்துல ஜவுளி கடையில ஆமா புருஷ மஞ்சாதி ஜவுளி வாங்க வந்திருப்பாங்க ரெண்டு பேரும் ஜவுளி வாங்கும் போது இவர் சொல்றாரு இதை பாருங்க அந்த அம்மா சொல்றது இந்த நாய் வந்து இன்னொரு நாயை பொட்ட நாயை லுல்லுன்னு பாருங்க அது மாதிரி இந்த பொட்டை சொறி நாயா இருக்கும் இது கெட்ட கேட்டுக்கு ஒரு முறை இந்த ஆண் நாய் திரும்பி நின்று வாழை வேற உள்ள வச்சுக்கிட்டு இதே மாதிரி தான் ஜவுளி கடையில் பாருங்க இந்த இதை பாரு இது நல்லா இருக்கா சுமாரி உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது யாரை பார்த்து சொல்றாருங்க இவ்வளவு பெரிய கடை அதுக்கு முதலீடு அதனுடைய வியாபாரம் அதனுடைய லாபம் நஷ்டம் அத்தனையுமே செய்யற இந்த மனுஷனை பார்த்து அந்த அம்மா சொல்லுதுங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால எப்படியாவது ஒரு மாப்பிளை கிடைச்சா போதும் இருந்துச்சு இப்போ சும்மா இருங்க உங்களுக்கு தெரியாது பாரு சும்மா இருங்கண்டா சொல்லுங்க ஆணாதிக்கமா பெண்ணாதிக்கமா அல்ல வெளிப்படையை ஆணாதிக்கம் கொடுத்திருக்கிறான் ஆனால் அந்தரங்கத்திலே பெண்ணாதிக்கம் கொடுத்திருக்கிறான் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் வெளிப்படையிலும் பெண்ணாதிக்கம் தான் இருக்கு இருக்கட்டும் தாராளமாக நீங்கள் ஆதிக்கம் செலுத்துங்கள் உங்களுடைய ஆதிக்கம் நல்லதாக இருந்தால் வரவேற்கிறோம் ஆதிக்கம் சரியாக இருக்க வேண்டும் இதே போல தாய்மார்களை தாய்மார்களுக்கு சில விஷயம் சொல்லணும் நீங்கள் ஆண்களை ஆட்டி படைக்க பிறந்தவர்கள் தான் உங்களுக்கு குறித்து நிறைய கொடுத்திருக்கிறான் ஒரு ஆணை எப்படியெல்லாம் திருப்ப வேண்டும் வளைக்க வேண்டும் எங்க ஒரு அமெரிக்காவில் ஒரு ஆள் இருந்தார் அவர் இப்படி பார்த்தாருன்னு சொன்னா இரும்பெல்லாம் வளையுமா எப்படி அப்படி ஒரு சக்தி இருந்துச்சு அதை டிவியில காட்டினாங்களாம் டிவியில காட்டினா டிவியில யார் பார்த்தாங்களோ அவன் வீட்டுல இருக்கிற இரும்பெல்லாம் வளைஞ்சிருச்சான் டிவியில பார்த்தவங்களுக்கு அவன் எங்க உட்காந்து பாக்குறான் அது டிவியில வந்து இவன் வீட்டுல இருக்கிற இரும்பு வளைஞ்சிருச்சு அங்க பார்த்ததுல அது மாதிரி நீங்க பார்த்தா தாய்மார்களை இருப்பே வளையும் நான் இல்லைன்னு சொல்லலை இன்னைக்கு அதான் நடக்குது ஆனால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு ஒரு நீதி கொடுத்திருக்கிறானே ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு நீதி உங்களுக்கு ஆணை அடக்க முடியும் ஆனால் நீங்கள் ஆணுக்கு அடங்க பாருங்கள் உங்களுக்கு சொர்க்கத்தை தரும் என்று எல்லாம் சொல்லி இருக்கிறார் உன்னுடைய கணவர் எப்ப கணவர் யார் என்று கேட்டபடி சொன்னார்கள் ஜன்னத்துக்கு ஜன்னத்துக்கி அவுனாருக்கு உன்னுடைய கணவர் தாய்மார்களை கேளுங்கள் தாய்மார்களை சகோதரிகளை கேளுங்கள் உன்னுடைய கணவர் உங்களுடைய கணவர் யார் தெரியுமா சொன்னார்கள் ஜன்னத்துக்கி அவு உன்னுடைய சொர்க்கம் அவர் அல்லது நரகம் அவர் அவரை சந்தோஷப்படுத்தி வைத்திருந்தால் நீ சொர்க்கவாதி நீ சொர்க்கத்தை வேறெங்கும் தேட வேண்டாம் கணவரை இடத்தை தேடு கணவரை சந்தோஷப்படுத்து அதில் சொர்க்கம் இருக்கிறது கணவரை கோபப்படுத்தினால் அதில் நரகம் இருக்கிறது என்று ரசூலுல்லாய் சல்லா சொல்லம் முத்தான சத்தான ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் ஜன்னத்துக்கு அவுதாருக்கு யாபம் நாம போய் வீட்டுல அப்படி சொல்லக்கூடாது நாம போய் பத்த நான் தான் உன்னோட சொர்க்கம் ஆகினான்னு என்ன இது செல்லுபடியாக இது அவர்களுக்கு சொல்ற விஷயம் மார்க்கத்தில் ஆண்களுக்கு தனி இருக்கு பெண்களுக்கு தனி இருக்கு பெண்களுக்கு ஆண் நமக்கு என்ன சொன்னாங்க தெரியுங்களா ஹைருக்கும் ஹைருக்கும் ஆண்களிலே யார் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் நல்லவர் என்று பெயர் வாங்குறாரோ அவர்தான் அல்லாவிடத்தில் நல்லவர் நாம அவங்களுக்கு நல்லவங்களா நடக்கணும் முயற்சி பண்ணணும் நம்முடைய பீட்டாருக்கு ஒரு குறையும் வராமல் நம்ம நடக்க முயற்சி பண்ணணும் இல்லைங்களே அப்படி சொல்றாங்க இப்படி செய்யறாங்க தப்பா நடக்க தப்பா நடப்பாங்க அதுக்கு உலகத்துல பிறந்த யாருக்கு தப்பா நடக்காதவங்க தப்பா நடப்பாங்க பக்குவமா திருத்துங்க அது கூட பழகலை வேட்டி எதுக்கு பேண்ட் எதுக்குன்னு கேட்டேன் வீட்டாரை பக்குவமா திருத்து தெரியலன்னா நம்ம வேட்டியும் கட்டி இருக்கணும் பேண்டியும் போட்டிருக்கணும் நம்மளும் ஒரு சாரி வாங்கி கட்டிக்கலாமே ஆணுக்கு அல்லாஹுத்தால திறமை தந்திருக்கிறான் பக்குவமாக அவர்களை திருத்துங்கள் பெண்களுக்கு அல்லாஹால குறித்து எழுந்திருக்கிறான் அந்த குறித்தியை படுத்தி ஆண்களை ஒழுக்கமாக நடக்க செய்யுங்கள் அதே போல பெண்களுக்கு தாய்மார்களுக்கு இந்த காலத்திலே பாவங்கள் வீடு தேடி வருகின்றன எப்படி பொருள்கள் எல்லாம் வீடு தேடி தப்பளை செய்யறாங்களோ எந்த பொருளுக்கு வெளியே போக வேண்டியதில்லை டோர் டெலிவரி இப்ப சினிமாவும் டோர் டெலிவரி நம்ம போய் எங்கேயும் தேட வேண்டியதில்லை எல்லாம் டோர் டெலிவரி இதுவும் டோர் டெலிவரி தானே வந்துடும் எத்தனை வேணாலும் பார்க்கலாம் எப்ப வேணாலும் பார்க்கலாம் நேரம் இல்ல காலம் இல்ல டுவெண்ட்டி போர் அவர் சர்வீஸ் அது அதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஆனா சோதரர்களே நம்முடைய வீடு சினிமா தியேட்டரா சினிமாவிட உலகத்திலே அயோக்கிய தனங்களில் முதல் அயோக்கிய சினிமா தான் பெண்களை போகப் பொருள் ஆக்கக்கூடாது பெண் உரிமை வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் பெண்களை போகப் பொருளாக ஆக்குவதுதான் பெண்களுக்கு செய்கிற அநீதிகளிலே ஆத்திரமூட்டுகிற அநீதி பெண்களை போக பொருளாக்கி காட்டி பெண்களுடைய சதைகளை காட்டி பெண்களுடைய மேடு வெள்ளங்களை காட்டி சினிமாவில் என்ன ஆம்பளை ஒதுக்கி நிற்பான் அவன் அந்த பேண்ட் சேர்த்து பழைய சேர்த்து பழைய பேண்ட் சமயத்துல முட்டை கூட அடிச்சிருப்பான் நேத்து நாங்க ஊரஜத்துல ஒரு பஸ்ல வந்தோம் திருச்சி திருச்சி அந்த பஸ்ல டிவி போட்டிருக்கான் டிவி போட்டு அதே பூரா பார்க்க அவர் அவர் சொல்லிட்டாரு இது நாமளா தேடி பார்க்கல அதாவது நம்ம என்ன செய்யறதுன்றார் எங்களுக்கு அப்படி ஒரு பத்து ரூபா கொடுக்காத கிடைச்சிருக்கிறார் அவர் தான் பாத்துங்க உட்கார்ந்து இருக்காரு நாம தேடிய போனோம் அதான் வந்து விழுகுது கண்ணு நம்ம என்ன பண்றதுன்றாரு அதுக்கு கதை வேற நான் சொன்ன கதையை எனக்கும் சொன்னார் நான் சொன்ன கதையை எனக்கு சொன்னார் ஒரு அந்த காலத்துல ஒரு காதி இப்பெல்லாம் அப்படி இல்ல இல்ல ஜனங்கள் உலமாக்கெல்லாம் அப்படி இல்ல அந்த காலத்துல ஒரு காந்தியார் இருந்தாராம் அவர் இப்படித்தான் பயான் எல்லாம் பண்ணிட்டு வந்தார் அவர் பயான் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்தா கமகமன் மணக்குது குருமாவாசை அடிக்குது வீட்டுக்கு வந்து கேட்டார் என்ன நம்ம வீட்டுல எது சாதாரண ஒண்ணுமே இல்லையே காசு பணமே இல்லையே எப்படி குருமா மணக்குது ஆமா சொன்னா சொல்லிச்சு இது கோழி குருமா வச்சிருக்கிறேன் அந்த காலத்துல கோழி இந்த ரொம்ப அதிசயம் இன்னைக்கு கோழி தான் மரியாதை குறவு அப்ப கோழி ரொம்ப அதிசயம் கோழி குருமா ஏது கோழி எப்படி வந்துச்சுனார் இல்லைங்க கோழி இது அப்படி வந்துருச்சு நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு வர்றேன் அடுத்தவங்க சாப்பிடக்கூடாது அடுத்தவங்க சாப்பிடக்கூடாது ஹராமாச்சு ஹராமாச்சு ஹராமாச்சு நான் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றேன் நீ எப்படி அடுத்தவங்க கோழி அடுத்தேன் இல்லைங்க அந்த கோழி வந்து வந்துச்சு பிடிச்சி அறுத்துட்டேன் தெரியாம தான் அறுத்துட்டேன் சாப்பிடுங்க அதெல்லாம் முடியாது சாப்பிடலாம் கூடாது ஹராமாச்சு அது வேணவே வேண்டாம் சரி உங்க பசிக்குது ஏதாவது வையின்றார் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு அந்தம்மா ஒரு ஓரத்தில் உட்காந்துச்சு சாப்பிடுங்க வெறும் சாப்பாடு வச்சிருக்குது சோறு மட்டும் வச்சிருக்கு சாப்பிடுங்க சால்னா அதான் ஹராமான கோழியாச்சுங்களே அதான் ஹராமான கோழியாச்சுங்களே சாப்பிடுங்க இவர் வாயில வச்சா சாப்பிட முடியல சாலனா இல்லை ஒரு வாய் வச்சுட்டு ரெண்டு வாய் வச்சுட்டு அந்த சால்னாக்கு மசாலா எல்லாம் போட்டியே அது யாருன்றாரு அது நம்ம இதுதாங்க அப்போ போ சால்னா கொண்டு வர வேலைக்கார மாட்டு சொல்லி கொண்டு சால்னா கொண்டு வந்து ஊத்திருன்னு அந்தம்மா சால்னா கொண்டு வந்துச்சு சாலனா கொண்டு வந்து இப்படி கோப்பையோட ஊத்திச்சு பாருங்க ஒரு கருத்துண்டு விழுந்துருச்சு அதுவும் நல்ல பீஸ் பீஸ் நல்ல பீஸ் இருக்குல்ல அதனால வேலைக்காரமா பயந்து போய் அதை எடுத்து போட போச்சு விடு விழுந்தாரு என்னன்னு தானா விழுந்தா விட்டுருந்தாரு காதியார் பொண்டாட்டி அங்க உட்கார்ந்து இருந்துச்சுங்கல்ல அது கோணி தானா தாங்க வந்துச்சு நான் கூப்பிடல முதல்லயே சொல்லி தொலையக்கூடாது சோழர்களை மனிதர்களைத்தான் ஏமாற்றலாம் அல்லாஹ் ஏமாற்ற முடியாது இல்லையா அதேவே தாய்மார்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய வீட்டை அல்லாவுக்கு பொருத்தமான வீடாக்குங்கள் இந்த சில நேர காட்சிகள் அதுல ஒண்ணும் கிடைக்காது இந்த காட்சியில் ஏதாவது கிடைக்குதுங்களா ஏதோ அவன் காசு வாங்கிட்டு ஆடிட்டு போறான் அவன் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான் சோழ வரியே கட்டுறதில்லை பணமே கட்டுறதில்லை கவர்மெண்ட் ஏமாத்துறான் ஆனா கவர்மெண்ட் என்ன செய்யுங்க கவர்மெண்ட் அப்படி அகையால் நடந்து கொண்டிருக்கு அந்த காட்சிகளை பார்த்து யாருக்காவது ஏதாவது வருகிறதா சோழர் நீங்கள் பார்க்காமல் இருந்து பாருங்கள் அப்பொழுதும் சரியாகிவிடும் சோழர்களே தாய்மார்களே நீங்கள் பார்க்காமல் இருந்து பாருங்கள் அப்பொழுதும் சரியாகிவிடும் முன்னால காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எப்ப போனாலும் ஒன்பதரை மணிக்கு போற வீட்டுல சாப்பாடு கூட வைக்க மாட்டாங்க சில வீடுகள்ல எல்லாரும் பல ஆண்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஒன்பதரை மணிங்க கொஞ்சம் பொறுத்து போலாம் வீட்டுக்கு என்னங்க சித்தி பார்த்துட்டு இருப்பாங்க இப்படியே கேட்டு கேட்டு என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு ஆறு பரல் ஆயிருச்சு அஞ்சு பரல் தொழில் ஆறாவது சித்தி இப்ப என்ன வேற ஓடுது போல இருக்கு என்னன்னு தெரியல பல மாதிரி பேசிக்கிறாங்க இன்னும் சரியா கேள்விப்படல நான் ஆக அந்த அழுது அழுதே காட்டி இந்த பொம்பளைகளை அழக வச்சு என்ன கிடைக்குது சகோதரர்களே எதுவும் கிடைப்பதில்லை தாய்மார்களே உங்களுக்கு எதுவும் கிடைக்காது உங்க வீட்டுக்காரர்களுக்கு எதுவும் கிடைக்காது நான் சொல்ல வந்த டிவி பாக்குறதுனால கண்ணு கெட்டு போகுது அதனால பையனுக்கெல்லாம் பிறக்கும் போதே கண்ணாடி போட்டு பிறக்கிறாங்களே ரசூலுல்லாஹிசரா கத்தனா செய்யப்பட்டவர்களா பிறந்ததாக சொல்லப்படுகிறது ஆனா நம்ம பையன் பிறக்கும் போதே கண்ணாடி போட்டு பிறக்கிறான் பாருங்க சின்ன எல்கேஜி படிக்கிற கண்ணாடி போட்டுருக்கான் இவனுக்கு எது கண்ணு கட்டுச்சு அத்தா அம்மா செஞ்ச தப்பு தான் பையனுக்கு கண்ணு கெட்டு போச்சு மறந்து விடாதீர்கள் அதே போல நம்முடைய குழந்தைகள் தவறாக நடக்கிறார்கள் தாய்மார்களே நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சொல் கேட்டு நடப்பதில்லை என்றால் அதற்கு காரணம் நாம் அல்லாவுடைய சொல் கேட்டு நடப்பதில்லை அதுதான் காரணம் எனவே நல்ல மனிதம் வேண்டும் என்றால் நல்ல குணம் வேண்டும் நல்ல குணம் என்பதற்கு அர்த்தம் என்ன ஈமான் இருக்க வேண்டும் ஈமான் இல்லாமல் நல்ல குணங்கள் வராது நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல குணங்கள் எங்கிருந்து வருகிறது தாய் தந்தையிலிருந்து வருகிறது தாய் தந்தை தான் அந்த குழந்தையை யூதர்களாக யகூதிகளாக கிறிஸ்துவர்களாக குழந்தை கெடுகிறது என்று சொன்னால் தாய்மார்களே முதலிலே உங்களாலே கெடுகிறது நீங்கள் கெடுவது உங்களுடைய வீட்டுக்கார ஆண்களாலே கெடுகிறீர்கள் ஆண்கள் தான் வீட்டை திருத்த வேண்டும் பெண்கள் குழந்தைகளை ஆண்களை திருத்த வேண்டும் இதுவெல்லாம் நடக்கிறதா இன்றைக்கு ஆண்கள் மசிதிலே உலமாக்களின் மூலமாக திருந்த வேண்டும் உலமாக்கள் மசிதிலே வயது வந்தவர்களுக்கு வயது வராதவர்களுக்கு சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்கு எல்லாம் இந்த சம்பளத்துக்காக வேலை செய்கிறார்கள் உலமாக்கள் சம்பளம் ஏதோ வாழ்க்கை தேவைக்காக கொடுக்கப்படுகிறது ஆனால் உலமாக்களுடைய சேவை இருபத்தி நாலு மணி நேர சேவை அவர்கள் பஸ்ஸிலே இருப்பார்கள் சேவை செய்து கொண்டே இருப்பார்கள் யாருக்கு என்ன தேவையோ யாரை எப்படி சொன்னால் திருத்த முடியுமோ அப்படி அவர்கள் சேர்த்து சேர்த்து நல்ல காரியங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் நன்றாக ஆக்குவார்கள் இது உலமாக்களுடைய வேலை அதை கேட்டுவிட்டு போய் வீட்டிலே போய் பெண்களுக்கு அவர்கள் சொல்லுவார்கள் வீட்டு ஆண்கள் பெண்களுக்கு போய் சொல்ல வேண்டும் இப்ப வீட்டுல போய் சொல்ற பழக்கம் இருக்குங்களா ஜுமால பயான் கேட்டு போய் வீட்டுல போய் சொல்லுங்களா அவர் கேட்கிறார் கேட்டா தானே கேட்கிறார் அங்க உட்கார்ந்து கேட்டா தானே ரஜர் சொன்னாரா டே இப்படி எல்லாம் பேசாதேடா ஈமான் போயிரும் அஜர்த் இருந்தா தானேண்டான் சும்மா பயன் கேட்டா தானே அது ஒன்னு இருபதுக்கு முடிப்பாரா இருபத்தஞ்சுக்கு முடிப்பாரா இப்ப புதுசா வந்திருக்கிற அஜர்த்து இருபத்தஞ்சுக்குன்னா இவர் இருபத்தி ஆறுக்கு வருவார் புதுசா வந்திருக்கிற அஜர்த்து ஒன்னு இருபத்தஞ்சுக்கு பயன் முடிப்பாருன்னு இவர் எத்தனைக்கு வருவாருங்க ஒன்னு இருபத்தாறுக்கு இவர் இருபத்தாறுக்கு வர்றாரு அவர் நாளைக்கு முப்பதுக்கு முடிப்பாரு இவர் முப்பத்தி ஒண்ணுக்கு வருவாரு ஒரு நிலையூட்டம் நடக்கிறது அஜரத்துக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு இழவிருத்தம் நடக்கிறது அவரும் விடுவதால் பயான ஒன்னு பத்துக்கு இருந்து பயானுங்க இப்ப போய் போய் என்னாச்சு ஒன்னே கால ஒன்னு இருபது ஒன்னு இருபத்தஞ்சு படிக்கிறேன் பயான் கேட்கவே தயார் இல்லையே ஏதோ இது மாதிரி ஒரு விழா என்று நடந்தா கேட்பீங்க அதுவும் ராத்திரிக்கு படுத்து தூங்க காலையில் எல்லாம் மறந்து போயிடும் சோழர்களே நாம் கேட்டது நீங்கள் கேட்டது உண்மையா இல்லையா கேட்டபடி நடக்கிறீர்களா இல்லையா கேட்டபடி செய்வீர்களா இல்லையா என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறேன் எந்த பயான் மஜீஸா இருந்தாலும் சரி அந்த பயானதான் முடிஞ்ச பிறகு போகும்போது நீங்கள் என்ன பேசிக் கொண்டு போகிறீர்களோ அதுதான் உங்களுடைய மார்க்கம் நீங்க போகும்போது பாருங்க என்ன பேசிட்டு போறீங்க பயான பத்தியே பேசுறீங்க நான் வர்றேன்னு சொல்லியிருந்த பதினொன்னுக்கெல்லாம் வர்றேன்னு இங்கே பதினொன்னே கால் ஆச்சு இது போல என்ன சொல்லுவாங்களா சாப்பாடு அது என்னமா பேசியிருப்போம் அதுதான் உங்கள் மார்க்கம் சாப்பாட்டை பற்றி பேசினால் நீங்கள் சாப்பாட்டு மார்க்கத்தினர் துருவி பற்றி பேசினால் நீங்கள் துணி மார்க்கத்தினர் பணத்தை பற்றி பேசினால் நீங்கள் பணத்துக்கு அடிமையானவர்கள் பணத்துக்கு துணிக்கு காசுக்கு வீட்டுக்கு மக்களுக்கு மனைவிக்கு அடிமையானவர்களாக இருக்கிறோம் என்ற அர்த்தமே தவிர அல்லாவுக்கு அடிமையானவர் என்றால் போகும்போது அதை பற்றி கொண்டு போக வேண்டும் வீட்டிலே சொல்ல வேண்டும் பெண்கள் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் அதே போல ஆண்களும் சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு வீட்டுல உட்காரும் போது சாப்பிட உட்காரும் போது குழந்தைங்க சொல்லணும் பிஸ்மில்லா சொல்லி அல்லா பறக்க செய்வான் பறக்க செய்தா கொஞ்சத்திலே அல்லாஹால வயிறு நிரப்பிடுவான் நிறைய சாப்பிட வேண்டிய அவசியம் கூட கிடையாது பாருங்க கம்மியா சாப்பிடுறது ஈவானுடைய அடையாளம் நிறைய சாப்பிடுறது ஈவான் இல்லைங்கிறது அடையாளம் பாருங்க சாப்பாட்டிலே இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே மனம் நிறைவடைஞ்சிடும் அல்லாஹால அப்படி ஒரு பறக்கத்தை வச்சிருக்கிறான் பிஸ்மில்லா சொல்லி இருக்கணும் சாப்பாடு ஹலாலா இருக்கணும் இடையில அல்லாஹ் கொடுத்தாங்கிற நினைப்பு இருக்கணும் முடிஞ்ச பிறகு அலமது இல்லா அல்லாஹ் கொடுத்த சாப்பாடு என்ன திருப்தி இருக்கணும் இப்படி எல்லாம் இருந்தா கொஞ்சம் சாப்பாட்டுல வயிறு நிரம்பிடும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் பிஸ்மில்லா சொல்லு அலமது இல்லா சொல்லு அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் கொடுத்தான் குழந்தைக்கு மனசுல பதியுது குழந்தைக்கு சொல்றது உண்டுமா இன்றைக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்றது உண்டுமா சகோதரர்களே அல்லாங்கிற வார்த்தையும் போச்சு அம்மாங்கிற வார்த்தையும் போச்சு மம்மி வந்துருச்சு மம் வந்துருச்சு அம்மாவுக்கு பேரு டம்மி ஒண்ணும் இல்ல மரியாதை இல்ல ஆகினாலே இவன் மம்னு கூப்பிடுறான் அவன் டாட்னு கூப்பிடுறான் என்ன சகோதரர்களே உலகத்திலே இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஒழித்துக் கொண்டு போகிற காரணத்தினாலே அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை யுத்தங்களும் கலவரங்களும் நடக்கக்கூடாத அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது இவற்றுக்கெல்லாம் தீர்வென்று ஈமான் வருவதுதான் ஆகத்துடைய நம்பிக்கை தான் நம்மை படைத்தோடுவன் இருக்கிறான் நாம பிறக்கவில்லை தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்திருக்கிறோமே உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உலகத்துக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன் நீங்கள் உயிர் கொடுக்க வேண்டாம் இந்த முடிவு கொடுக்க முடியுமா உங்களால சில பேருக்கு அப்படி முன்னால வலுக்கையாயிருந்து பாத்திருக்கீங்களா முன்னால வலுக்கையாயிரு நான் சொல்ல பேரு தமிழ்ல வித்தியாச வித்தியாசமா வைக்கிறோம் பையன் அது வேற வாலிபன் அது வேற வயோதிகன் அது வேற பெருசு அது வேற சொன்னாங்களே இல்ல பெருசு வருது பெருசு போகுது பையனே பேசிக்கிறாங்க பெருசு வருது பெருசு எருமையா அது மாத்தம் பேசுறான் சோழ அது வேற அதே போல இந்த முன்னால மட்டும் போயிருந்தா அதுக்கு பேர் வழுக்க இதுக்கு பேர் வழுக்க பின்னால ரவுண்டா போயிருந்தா சொட்டை பூரா போயிருந்தா மொட்டை வேற வேற வேற பஸ்ல உட்கார்ந்து ஒரு பத்து முடி இருக்கும் அப்படியே செட் பண்ணுவார் அது பின்னால் உட்கார்ந்து ரசிச்சா உலகத்தில் அதை விட ரசிக்கிறது வேற ஒண்ணு இல்லை அதுக்கு ஒரு சீப்பு வேற புலப்பு கேட்டாலும் ஒரு சீப்பு வேற வச்சிருக்காரு அப்படியே வச்சு ஒன்னு இங்க ஒன்னு அங்க ஒன்னு அங்க நமக்கு இப்படி முளைச்சு தொலையுது சிறைக்கிறதுக்கு நேரம் இல்லை கூப்பிட்டு விட்டு அம்பட்டம் வர்றதும் இல்லை அதான் வர்றதும் இல்லை நம்ம போய் அங்க கியூல உட்கார்ந்து இருக்கவும் முடியல அங்க டீ உட்கார்ந்து இருந்தா கூட எங்க அதர் சொன்ன மாதிரி தானா கண்ணுல விழுகும் அங்கேயும் டிவி வச்சிருக்கோம் டிவி இல்லாத இடமே துணியா இல்ல டாக்டர்கிட்ட பல்லு வெளியிட்டு போனா அங்க டிவி அஜாந்த முட்டை அடிக்க போனா அங்க டிவி பஸ்ல டவுன் பஸ்ல போனா அதுல டிவி தமிழ் சினிமா ஒண்ணு இப்படி எங்க வேண்டாலும் பார்க்கலாம் எங்க வேண்டாலும் விடலாம் எங்க ஆரம்பிச்சு எங்க விடலாம் ஒண்ணு இல்ல என்னமா சரக்கு இருந்தா தானே தொடக்கம் முதல் கடைசி வரை பார்க்கணும் இருக்கும் அப்படி இல்ல எங்க வேணாலும் பாத்துக்கலாம் எங்க வேணாலும் விட்டுக்கலாம் சும்மா சில ஜோக் இருக்கும் சில சண்டை இருக்கும் நேத்து பாத்துக்கிட்டே வந்த அதை சொல்ல வந்தேன் ஒருத்தர் மொட்டையாவே இருக்கும் அப்படியே சினிமாவில் காமிக்கிறான் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறான் சண்டை போடுறான் சண்டையும் சண்டை ஆனா சட்டைங்களில ரத்தமும் வரல பல்லு உடையில என்னடா சண்டை இது இப்படி ரத்த பல்லு உடஞ்சிருந்தோம் இல்ல ரத்தம் வந்துருந்தோம் இல்ல தூக்கி தூக்கி விளையாடுறான் அவன் மேல போயிட்டு கீழே வர்றான் ஆனா ஒன்னாகல ஆகல பேமுண்டா அத்தனை உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறானே அடே இது சென்ற உலகத்தில் இப்படி நடக்காதுன்னு சொல்ல தெரியாது தாய்மார்களே கவனியுங்கள் இதுவெல்லாம் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விஷயங்களை நான் சொல்லுகிறேன் மனிதாபிமானத்தை வளருங்கள் மனித நேயத்தை வளருங்கள் மனித புரிவுக்கு வளருங்கள் புனிதம் பெறுங்கள் ஒரே ஒரு வழிதான் அல்லாஹுவை நம்புவதுதான் நாம் நாமாக பிறந்து விடவில்லை இந்த உயிர் அல்லாஹ் கொடுத்தது அமானத்தது கண் அல்லாஹ் கொடுத்தது காது அல்லாஹ் கொடுத்தது நாக்கு அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் சொன்னபடிதான் உபயோகிக்க வேண்டும் ஆண்களுக்கும் அதுதான் பெண்களுக்கும் அதுதான் அல்ல சொல்வதற்கு மாறாக இதை உபயோகிக்க அனுமதி இல்லை அறிந்த இடத்திலே தெரிந்த இடத்திலே கேளுங்கள் நான் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி கல்யாணம் செய்ய வேண்டும் எப்படி வீட்டிலே இருக்க வேண்டும் டிரெஸ் எப்படி இருக்க வேண்டும் ஆணுடைய டிரெஸ் பெண்ணுடைய டிரெஸ் பெண்ணுக்கு கேட்டு வந்திருக்கிறாங்க ரொம்ப பேர் மசாலா கேட்டு வந்திருக்காங்க அதற்கு கோபத்தில் மூடுதலா கொடுத்துட்டா இப்ப என்ன செய்யட்டும் ஏதாவது பூமி இருந்தா விவசாயம் செய்யும் கோபத்துல மூணு தலா கொடுத்துட்டாங்க தலா கொடுத்துட்டு தலா காயின் வந்து கேட்கிறேன் அதற்கு ஏதாவது வழி இருக்குதான்னு பாருங்க என்ன வழி இருக்குது சூழ்நிலை அல்லாஹ் தலா குரான் தெளிவா சொல்லிட்டா ஹத்தா தன்கே சௌஜன கைரவு மூணு தலாக் சொல்லிட்டா இதா முடிஞ்ச பிறகு அந்த பொம்பளை வேறு ஒரு கல்யாணம் பண்ணனும் அந்த புருஷனிலிருந்து பிரிந்தால் தான் இந்த முதல் கணவன் கல்யாணம் செய்து கொள்ள முடியும் எதற்கு அல்லா சொன்னால் நீங்க தலாக்கு கொடுக்க கூடாது யாருமே தலா கொடுக்க கூடாது ஆனால் நிர்பந்த தேவைக்காக வேண்டி தலாக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர இவருக்கு கோவம் வந்த பல்லா பொசுக்கு பொசுக்கும் தலா சொல்றதுக்கு இல்லை ஆனா இப்ப சொல்லிட்டு வர்றாரு நான் கோபத்துல தான் சொன்னேன் எத்தனை பேர் சந்தோஷத்துல சொன்னவன் எனவே சகோதரர்களை தாய்மார்களை கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன் தாய்மார்கள் வீட்டில் எல்லாத்த விட குழந்தைகளை சரியா வளர்க்கணும் குழந்தைய சரியா வளர்க்கல நர்சரி சரியா இல்ல அந்த நர்சரி கோடன் சரியா இல்ல பிறகு மேல வளர்ந்த பிறகு பெற்றோர்களுக்கு வளரும் போதே அந்த குழந்தைகள் என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுங்களா இவங்களை முதியோர் இல்லத்தில் அட்மிட் பண்றதுக்கு வழி இல்லை அதுக்காகவே முதியோர் இல்ல இருக்கு இல்லை நம் முடியவர்கள் சொல் கேட்டு நடப்பதில் சொர்க்கம் இருக்கிறது என்று குழந்தைகள் புரிய வேண்டும் அப்படி வளர்த்துகள் தாய்மார்களே உங்களுடைய குழந்தைகளை வீட்டில் ஹராமானவைகள் வைக்காதீர்கள் பார்க்காம இருந்து பாருங்க ஒன்னும் ஒண்ணுமில்லை பார்த்ததுனால பார்க்கணும் போல தோணுது பழகிறதுனால பழகிற போல பார்க்கணும் போல தோணுது விட்டு பாருங்க சரியாயிரும் பக்கத்து வீட்டுக்கும் சொல்லுங்க அடுத்த வீட்டுக்கும் சொல்லுங்க வீடுகளுக்கு முசீபத்தை தொலைங்க வீட்டுல குரான் ஒதுங்க விக்கிரி செய்யுங்க தொழுங்க அதே மாதிரி பள்ளிவாசல் பாங் சொன்ன உடனே ஆண்கள் தொழுகிறதுக்கு ஜமாத்துடைய நேரம் இருக்கு பெண்கள் தொழுக வேண்டிய நேரம் எப்பொழுது பாங்கு சத்தம் கேட்கிறதோ உடனடியாக அத்தனை வேலை விட்டுட்டு முசல்லா எடுத்து உடனடியாக தொழுகணும் வீட்டுல தொழுகிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும் ஒரு குறிப்பு இருக்கணும் அந்த இடத்துல தொழுகணும் குழந்தைகளும் உங்களை பார்த்து தொழுகணும் இப்படி வீட்டுல பழகுங்க வெளியும் பழகுங்க இந்த குணங்கள் நல்ல குணங்கள் உண்டாவதற்கு என்ன வேண்டுமோ அதை படித்து அதை பார்த்து குரான் ஷெரீஃபை ஓதி அல்லாவிடத்திலே துவா கேட்டு நல்ல குணங்களை உண்டாக்கி கொண்டால் தான் மனிதம் இந்த உலகத்தில் வர முடியும் மனிதம் வந்தால் தான் புனிதம் பெற முடியும் அப்படிப்பட்ட புனிதம் பெறுகிறவர்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் அல்லாஹ் ஜலசானுத்தாலா நம் அனைவருக்கும் கௌவி தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த நம்முடைய தலைவர் இன்னும் அதை சார்ந்த நம்முடைய கடலூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள் பெரியவர்கள் உலமாக்கள் இவர்களுக்கு நான் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப காலையிலிருந்து கேட்ட விஷயங்களை மாலையிலிருந்து கேட்ட விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லி பாருங்கள் கேட்டுட்டு அப்படியே மறந்துடாதீங்க அதை செயலில் கொண்டு வர பாருங்கள் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் தருவானாக வாஹிருதாவான அலமதுல்லாஹி ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان اللهم اجعلنا من الراشدين اللهم إنا نسألك من خير ما سألك منه حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم يا الله எங்கள் எல்லோருடைய குற்றங்களை மன்னித்தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை பொறுத்தருவாயாக யா அல்லாஹ் இதுவரை வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் நாங்கள் செய்திருக்கிறோமோ உன்னுடைய விசேஷமான கிருவரை அமைத்துக் கொண்டு யா அல்லாஹ் நீ மிகவும் மன்னிக்கிறவனாக இருக்கிறாயே அந்த காரணத்தினாலே யா அல்லாஹ் அவை அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களுடைய இடத்திலே நீ நன்மைகளை தருவாய் என்று தருவேன் என்று சொல்லுகிறாயே அப்படி எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நன்மைகளை தந்து விடுவாயாக அல்லா இனி வரக்கூடிய காலங்களிலே யாழ்லா பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை கொடுப்பாயாக நன்மையின் மீது எங்களுக்கு ஆசையை கொடுப்பாயாக தொழுகையின் மீது எங்களுக்கு ஆசையை கொடுப்பாயாக தொழுகையினை நோன்பிலே ஜக்காத்திலே திக்கிரிலே குரான் ஷெரி போதுவதில் எங்களுக்கு ருசியை கொடுப்பாயாக நோன்பு வைப்பதில் எங்களுக்கு ருசியை கொடுப்பாயாக யாழ்லா உலகத்திலே மக்கள் எப்படி ஆடுமாடுகள் போல சுற்றித் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்று சுற்றித் திரியெல்லாம் எங்களை ஆக்காமல் இருப்பாயாக யாழ்லா ஈமானுடைய வலுவை எங்களுக்கு கொடுப்பாயாக எங்களுடைய ஈமானிலே எட்டீனை கொடுப்பாயாக யாழ்லா எங்களுக்கு சபரை கொடுப்பாயாக யாழ்லா எங்களுக்கு தக்குவாவை தவக்குலையும் கொடுப்பாயாக யாழ்லா உன்னை கொண்டுதான் எல்லாம் நடக்கிறது என்ற நம்பிக்கை கொடுப்பாயாக அல்லா நாங்கள் என்னதான் தேடினாலும் என்னதான் அலைந்தாலும் அல்லா நாங்கள் என்னதான் விரும்பினாலும் நீ எங்களுக்கு எழுதாத ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை எங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி வைப்பாயாக அல்லா நாங்கள் என்னதான் வேண்டாம் என்று சொன்னாலும் நீ எங்களுக்கு எதை எழுதியிருக்கிறாயோ அது வந்துதான் தீர்வு என்ற நம்பிக்கை ஏற்படுத்துவாயாக யாழ்லா நீ என்ன எதை எங்களுக்கு எழுதியிருக்கிறாயோ அதையே தேடக்கூடியவராக எங்களை ஆட்சி வைப்பாயாக எதை நீ எங்களுக்கு எழுதவில்லையோ அதை தேடி தேடி காலத்தையும் நேரத்தையும் வீணாக்குறவராக எங்களை ஆக்காமல் இருப்பாயாக யாழ்லா நீ உன்னுடைய சக்தியை கொண்டு எதை எங்களுக்கு கொடுத்த கொடுத்தாயோ அதை உன்னுடைய சக்தியை பரத்துவதிலேயே எங்களுக்கு செலவு செய்ய தோப்பிக் தருவாயாக அல்லா எங்களுடைய உடலையும் உள்ளையும் உள்ளத்தையும் உறுப்புகளையும் உன்னுடைய சொல்படி நடக்கக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக அல்லா அது உறுப்புகளில் இருந்து உனக்கு மாறான எந்த காரியம் நிகழாமல் நீ அல்லா தோப்பிக் தருவாயாக அல்லா எங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்வாயாக அல்லா எங்களுடைய காதுகளை பார்த்து பாதுகாத்துக் கொள்வாயாக அல்லா எங்கள் நாவுகளை கெட்ட பேச்சுக்களை விட்டு பாதுகாத்துக் கொள்வாயாக அல்லா பேசினால் நல்லதை பேச வேண்டும் என்ற சூழ்நாய் செல்லல்லா சொன்னார்களே அப்படி நல்லதையே பேசக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக அல்லா எங்களுடைய மூளைகளிலே நல்ல எண்ணத்தையே போடுவாயாக யாழ்லா எங்களுடைய கல்விகளிலே நல்ல நாட்டங்களை போடுவாயாக யாழ்லா எங்களுடைய கை கால்களிலே நல்ல செயல்களை போடுவாயாக யாழ்லா தீனுக்கு மாறான எல்லா காரியங்களை விட்டு பாதுகாப்பாயாக யாழ்லா இந்த புனிதமான இரவிலே இந்த மிஸ்கிங்களுடைய தாவை கபூல் செய்வாயாக யாழ்லா இதில் எத்தனையோ பேர் யாழ்லா உன்னுடனே மிகவும் நெருக்கமானவர்கள் இருப்பார்கள் அல்லா அவர்கள் அவர்களது அவர்களுடைய தாவை நீ கபூல் செய்யும் பொழுது எங்களுடைய தாவையும் கபூல் செய்து விடுவாயாக யாழ்லா இந்த மிஸ்கின்களுடைய கையை வெறுங்கையாக திருப்பி அனுப்பிவிடாதே யாழ்லா உன்னுடைய சன்னிதானத்தை விட்டால் எங்களுக்கு வேறொரு சன்னிதானம் கிடையாது யாழ்லா நீதான் எங்களுடைய எஜமான் உன்னை தவிர எங்களுக்கு வேறொரு எஜமான் கிடையாது யாழ்லா நீதான் எங்களுடைய ரப்பாக இருக்கிறாய் உன்னை விட்டு வேறொரு ரப்பு எங்களுக்கு கிடையாது யாழ்லா நாங்கள் பாவத்தை மன்னிக்க கோருவதற்கு வேறொரு ரப்பு எங்களுக்கு இல்லை யாழ்லா நாங்கள் கேட்டால் உன்னிடத்தான் கேட்க வேண்டும் யாழ்லா நீ கொடுப்பாய் என்று நம்புகிறோம் நீ மன்னிப்பாய் என்று நம்புகிறோம் யாழ்லா எங்களை நரகத்தை விட்டு விடுதலை செய்வாய் என்று நம்புகிறோம் யாழ்லா எங்களுடைய நம்பிக்கையின்படி எங்களுக்கு நீ கொடுத்து விடுவாயாக யாழ்லா எங்களுக்கு லாபம் ஏற்பட்டுவிடும் உனக்கு எந்த விதமான நஷ்டம் ஏற்படாது அப்படிப்பட்ட மகபரத்தை எங்களுக்கு தருவாயாக அப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய நுழைதலை எங்களுக்கு தருவாயாக அப்படிப்பட்ட ரஹமத்தை எங்களுக்கு தருவாயாக யாழ்லா இந்த மஜிலிஸில் இருக்கிற ஒவ்வொருவரை விசேஷமாக கபூல் செய்தருள்வாயாக ரப்பனா தகப்பல் மின்னா நான் என்ன கண்ட சமியம் அலீம் நான் என்ன கண்ட துபாபு ரஹீம் சல்லி அலா நபி வசல்லி அலைஹி இந்த யாருடைய ஆமீனியாவது நீ கபூல் செய்வாயானால் எங்கள் எல்லோருடைய ஆமீனையும் கபூல் செய்து கொள்வாயாக ரஹ்மானே இந்த மத்தியத்தில் இருந்து எங்களை கபூல் செய்யப்படாதவர்களாக திருப்பி அனுப்பி விடாது யாருலா நீ எதை எங்களை விட்டு தூரமாக்கி வைத்து விட்டிருக்கிறாயோ அதை தேடி தெரியக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடாது யாருலா எதை எங்களை விட்டு நீ நெசிவாக்கி இருக்கிறாயோ அதை விட்டுவிட்டு வேறொன்றை தேடக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடாது யாருலா நீ எது கொடுக்கிறாயோ அதுதான் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை எங்களுக்கு புரிய வைத்து விடு அதற்கு மேலே தேடி தேடி யாருலா வீணாக இந்த உலகத்திலே சிக்கி உலக ஆசையிலே சிக்கி தங்களை அழித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடாதே யாழ்லா நீ எவ்வளவோ நன்மைகளை எங்களுக்கு தந்திருக்கிறாய் எவ்வளவோ நல்லவைகளை தந்திருக்கிறாய் அவைகளுக்கெல்லாம் சுக்ரு செய்ய வேண்டிய நேரத்திலே அந்த நல்லவைகளை கொண்டே உனக்கு நாங்கள் உனக்கு நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் ஆனாலும் கூட நீ அந்த நல்லவைகளை எங்களை விட்டு எடுத்துக்கொள்ளவில்லை யாழ்லா எத்தனையோ பாவங்கள் நாங்கள் செய்ய நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ஆனாலும் எங்களை மக்களுக்கு முன்னாலே கேவலப்படுத்தாமல் வைத்திருக்கிறாயே எங்களை மக்களுக்கு முன்னாலே கௌரவமாக வைத்திருக்கிறாயே யாழ்லா உன்னுடைய கிருவை நாங்கள் என்னவென்று சொல்லுவது யாழ்லா எங்களுடைய எங்களுடைய வெளிரங்கத்தையும் அழகாக்குவை எங்களுடைய அந்தரங்கத்தையும் அழகாக்குவை எங்களுடைய கல்வையும் அழகாக்குவை எங்களுடைய மூளையும் அழகாக்குவை நாளா எங்களுடைய கண்ணிலே ஈமானுடைய நூரை கொடுப்பாயாக நாளா எங்களுடைய காதுகளிலே ஈமானுடைய நூரை கொடுப்பாயாக யாழ்லா எங்களுடைய நாவுகளிலே ஈமானுடைய நூரை கொடுப்பாயாக யாழ்லா எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாது யாழ்லா எந்த நேரத்திலே நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவோம் என்று தெரியாது யாழ்லா வெறும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா நாங்களே எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா இன்னும் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வதாக நினைத்துக் கொண்டு யாழ்லா என்ன காலம்தான் வாழ்ந்து விட போகிறோம் இருக்கிற வயது போக எங்களுக்கு என்ன வயது இருந்து விட போகிறது ஆனாலும் இந்த வயதை மிக பெரிதாக நினைத்துக் கொண்டு இதற்காகவே எல்லா காரியம் செய்து கொண்டிருக்கிறோமே எங்களை விட புத்தியில குறைந்தவர்கள் யார் இருக்க முடியும் ரஹ்மானே ஆனாலும் நீ அகைவாக இருக்கிறாய் நீ எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் நாங்கள் சொல்லுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் யாரெல்லாம் எங்களை மகளுமாக்கி விடாதே யாழ்லா உன்னுடைய பெயரை சொல்ல நீதான் தொகுதி தந்திருக்கிறாய் உன்னுடைய பள்ளியிலே உட்கார்ந்து உன்னுடைய பேச்சை பேச நீதான் தொகுதி தந்திருக்கிறாய் யாரெல்லாம் நீ எங்களுடைய கல்வி கல்புகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் யாழ்லா எங்களுடைய கல்புகளுடைய நிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் யாழ்லா உலகத்திலே நாங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்ற முடியும் ஆனால் ஏமாறாத ஒரே ஒரு நீ இருக்கிறாய் எல்லாம் உன்னை நாங்கள் ஏமாற்றியதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே இதைவிட மிக மிக பெரும் மோசமான குணம் இந்த இடத்தில் எதுவும் இல்லை ஆனாலும் ரஹ்மானே உன்னுடைய கிருமியின் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் ஏனென்றால் நீ ரஹிமாக இருக்கிறாய் நீ கரீமாக இருக்கிறாய் நீ வதூதாக இருக்கிறாய் நீ ரப்பூராக இருக்கிறாய் நீ கப்பாராக இருக்கிறாய் யாழ்லா நீ மன்னிப்பதை விரும்புகிறவராக ரஹீமாக இருக்கிறாய் யாரெல்லாம் அந்த திரும்பி பார்த்தவனை கூட கூப்பிட்டு மன்னிப்பு சுருக்கத்துக்கு அனுப்பி இருக்கிறாய் யாரெல்லாம் நீ மன்னிப்பதை விரும்புகிறவனாக இருக்கிறாய் இன்னியா இன்னி ஆனால் கூறு ரஹீம் என்று சொல்லி இருக்கிறாய் நான் தான் கூறு என்று சொல்லி இருக்கிறாய் நான் தான் மன்னிக்கிறவன் என்று சொல்லி இருக்கிறாய் யாரெல்லா நீயே மன்னிக்கிறவனாக இருக்கிறாய் எங்களை மன்னித்து விடு ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு ரஹ்மானே யாரெல்லா உங்களிடத்துல உங்களிடத்துல எப்படி கேட்பது என்பது எங்களுக்கு தெரியாது யாரெல்லாம் தனிமையில உட்கார்ந்து உன்னிடத்திலே கேட்க வேண்டும் என்று ரசூல்லாய் சொல்லா சொன்னார்கள் ஆனால் எங்களுக்கு தனிமை என்று என்னவென்று புரியவில்லை யாரா வீட்டிலேயும் விவாதத்து செய்ய சொன்னார்கள் ஆனால் எங்களுடைய வீடுகளை வீடுகளை ரசூல்லாய் சொல்லா சொன்னதற்கு மாறாக எப்படி ஆக்க வேண்டாம் என்று சொன்னார்களோ கபிரிஸ்தானை போல ஆக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அங்கே எந்த விவாதத்தும் இல்லாத இடமாக ஆக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் உங்களுடைய விவாதத்தில் வீட்டுக்கு நசீபை கொடு என்று சொன்னார்கள் ஆனால் எங்களுடைய வீடுகளில் நாங்கள் தொழுகிறவர்களாக இல்லை யாரா எங்களுடைய தொழுகை மசிதோடு முடிந்து விட்டது எங்களுடைய இருக்கிற தொப்பியும் மசிதோடு முடிந்து விடுகிறது யாழ்லா எங்களுடைய வீட்டுக்குள்ளே எங்களுடைய தஸ்தி இல்லை எங்களுடைய வீட்டுக்குள்ளே எங்களுடைய தொழுகை இல்லை எங்களுடைய வீட்டை நாங்கள் மசிதாக ஆக்கவில்லை நாயனே மசிதை நாங்கள் வீடாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா எங்களுடைய கடைகளை நாங்கள் கடைவீதிகளை மசிதிகளாக ஆக்கவில்லை எங்களுடைய மசிதுகளை கடைவீதிகளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் இங்கேயும் வியாபாரத்துடைய நினைவோடு இருக்கிறோம் கடைவீதியிலே போய் விற்கிறோட நினைவில் இருக்க வேண்டிய நாங்கள் மசிதிலே உட்கார்ந்து வியாபாரம் காசும் பணத்தினுடைய நினைவில் இருக்கிறோம் யாழ்லா எங்களுடைய காசு பணத்தை கொண்டுதான் உன்னுடைய மசிது நடப்பதாக நினைக்கிறோம் உன்னுடைய மசிதை கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கை நடக்கிறது என்பதை மறந்துவிட்டோம் உன்னுடைய மசிது இல்லாவிட்டால் இந்த உலகமே இருக்காது என்பதை மறந்துவிட்டோம் உன்னுடைய மசீது உட்கார்ந்து அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாவிட்டால் இந்த உலகமே இருக்காது என்பதை மறந்துவிட்டோம் ரஹ்மானே எங்களுடைய கல்வுகளை மாற்றிவிடு ரஹ்மானே எங்களுடைய கல்வுகளை நூறை கொண்டு நிரப்பிவிடு ரஹ்மானே எங்களுடைய கல்வுகளிலே பிரகாசத்தை கொடு எங்களுடைய கல்வுகளிலே நூறை கொடு எங்களுடைய நாவிலே நூறை கொடு எங்களுடைய உடலிலே நூறை கொடு எங்களுடைய பூரா உடலிலும் பிரகாசத்தை கொடு ரஹ்மானே ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமரசு ஹாஜி நாகூர் இ எம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும் அறுபது ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைச்சிறந்த ஸ்தாபனம் தான் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five